الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام எனது அன்பிற்கும் கண்ணியத்திற்குரிய இந்த சிறப்புமிகு விழாவின் தலைவர் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களே அல்லாஹ் ஷானு தாலா நமக்கு நமக்கு என்று சொன்னால் இந்த உலகத்திலே எவ்வளவு பேர் இதுவரை வாழ்ந்தார்களோ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இனி கியாமத்து வரை இந்த உலகம் அழிகிற காலம் வரை எவ்வளவு பேர் வருவார்களோ எல்லோருக்குமே நபி சல்லல்லா அலையுசல்லம் அவர்களை சரியான வழிகாட்டியாக அல்லாஹத்தாலா அனுப்பினான் எனவே இன்றைக்கு இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியின் மூலமாக அண்ணலே அழகிய வழி என்பதை உங்களுக்கு முன்னாலே எடுத்து வைக்க விரும்புகிறேன் சுருங்க சொல்லுவதானால் நான் யாரையும் முகத்துக்கு முன்னாலே அதிகமாக புகழ விரும்பவில்லை ஆனாலும் தலைமை தாங்கி இருக்கக்கூடியவரை பற்றி நான் சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை ஏனென்றால் ஏறக்குறைய இருபத்தைந்து வருட காலத்துக்கு அதிகமாக அவர்கள் என் மீது கொண்டிருக்கும் அன்பு நான் அவர்கள் மீது வைத்திருக்கும் மரியாதை இது மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு முறையிலே தீனுடைய வேலை செய்வதிலே முழுமூச்சாக ஈடுபட வேண்டும் என்ற அவர்களுடைய ஆர்வம் எனக்கு தெரியாதவர்கள் என்ன படித்திருக்கிறார்களோ படிப்புள்ளவர்கள் என்பது வேறு கல்வி உள்ளவர்கள் என்பது வேறு அவர்கள் கல்வி உள்ளவர்கள் என்பது எனக்கு தெரியும் அல்லாஹ் ஷானு அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்புமிக்கதாக ஆக்கி அவர்களுடைய எழுத்தோவியங்கள் இறுதி நாள் வரை இந்த உலகத்திற்கு பலன் தரக்கூடியதாக ஆக வேண்டும் என்று நான் அவர்களுக்காக நானும் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர்களே அவர்களுடைய சொல்ல போனால் உத்தரவு தான் நான் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன் அன்னலார் சல்லல்லா அலை செல்லம் அவர்களை பற்றி எந்த துறையில எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் நமக்கு முன்மாதிரி இந்த உலகத்திலே வாழக்கூடிய என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அவைகளில் எல்லாம் இதுவரை ஆயிரத்தி நானூறுக்கு அதிகமான வருடம் ஆகிவிட்டது இதுவரை அவர்கள் சொன்ன வழிகளிலே அவர்கள் செய்து காண்பித்த வழிகளிலே அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே ஏதாவது ஒன்று மனித வாழ்க்கைக்கு பொருந்தவில்லை என்று யாராவது நிரூபித்திருக்கிறார்களா சிலர் சொல்லுகிறார்கள் மைக்கேல் ஹெச் ஹார்ட் எழுதியிருக்கிற த ஹண்ட்ரட் என்ற நூலிலே அவர் கிறிஸ்துவராக இருந்தும் கூட அவர் இந்த உலகத்தையே இந்த உலக முழுவதின் மீதும் ஆதிக்கம் கொண்ட நபர்கள் வெறும் சரித்திர புகழ் பெற்றவர்களை பற்றி அவர் எழுதவில்லை முழு உலகத்தின் மீதும் அவர்களுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்க வேண்டும் முழு உலகமும் அவரால் ஒரு நன்மை பெற்றிருக்க வேண்டும் முழு உலகத்தின் மீதும் அவரால் ஏற்பட்ட தாக்கம் இருந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நபர்களை பொறுக்கி எடுத்து எழுதியிருக்கிறார் இல்லை ஆனால் இந்தியாவிலே எத்தனையோ பேர் பிறந்தார்கள் இந்த உலகத்திலே எவ்வளவு பேர் பிறந்தார்கள் முழு உலகத்தின் மீதும் தாக்கம் ஏற்படுத்திய நபர்களாக பொறுக்கி எடுத்து நூறு பேரை எடுத்து அந்த நூறு பேரிலே முதல் நபராக சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு நாகரிகம் கலை பண்பு கலாச்சாரம் ஒழுக்கம் எதுவுமே இல்லாத மக்கமா நகரத்தினுடைய ஒரு மூலையிலே பிறந்தும் இந்த முழு உலகத்தின் மீதும் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாலே எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது ஏதோ வந்தார்கள் உலக சரித்திரத்தில் இருந்தார்கள் கொஞ்ச காலம் அவர்களுடைய பெயர் பேசப்பட்டது புகழப்பட்டது மறுபடியும் அது மங்கிவிட்டது மறைந்து விட்டது என்று இல்லாமல் இன்றைக்கு வரை அன்று அவர்களுடைய பெயர் எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது அதில் எந்த மாசும் வரவில்லை எந்த மருவும் வரவில்லை எந்த துருவும் பிடிக்கவில்லை ஏன் அப்படி இதை நன்றாக ஆராய்ந்து அவர் கிறிஸ்துவராக இருக்கலாம் அவர் அதற்கு ஈசா அலை இஸ்லாமுக்கு நான் நினைக்கிறேன் மூணாவது இடம் கொடுத்திருக்கிறார் ஈசா அலை இஸ்லாத்தை பின்பற்றியவர் அவர் ஈசா அலை இஸ்லாமுக்கு மூணாவது இடம் கொடுத்து ரசூலுல்லாவுக்கு முதல் இடம் கொடுத்திருக்கிறார் சல்லா அலை என்பதாலே ரசூலுல்லாவுக்கு புகழ் சேர்க்கிற மாதிரி சில பேர் பேசுவதை நான் கேட்டதுண்டு அவர் ரசூலுல்லாவுக்கு முதலிடம் கொடுத்து எழுதியிருக்கிறதுனால ரசூலுல்லாவுக்கு புகழா இல்லை சகோதரர்களே அவர் ரசூலுல்லாவுக்கு முதலிடம் கொடுத்ததால அவருக்கு இந்த உலகத்திலே புகழ் இதுதான் வித்தியாசம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எத்தனையோ பேர் அவர்கள் மனிதர்களாக பிறந்தார்கள் இருந்தார்கள் இறந்தார்கள் போனார்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அவர்களை புகழுகிற காரணத்தினாலே அவர்களுக்கு புகழ் சேரும் ஆனால் முகமது சல்லா செல்லம் அவர்களை புகழுகிற காரணத்தினாலே அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கிற காரணத்தினாலே இந்த முதலிடம் கொடுத்தவருக்கு புகழ் சேருமே தவிர ரசூல்லாவுடைய புகழை கூட்ட முடியாது இது எப்படி போல என்று சொன்னால் இடையில ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் அல்லாஹுடைய அறிவு கூடிக்கொண்டே இருக்கிறதா நம்முடைய அறிவெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய சக்தி கூடிக்கொண்டே இருக்கிறது சிறு பையனிலே இருந்த சக்தி இல்லை இப்பொழுது வாலிபத்திலே வாலிபத்தில் வரும்போது சக்தி கூடுகிறது பிறகு அது கூடிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது ஒரு நேரம் வந்த பிறகு அது குறையும் அது இருக்கட்டும் ஆனால் சக்தி கூடிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய அறிவும் கூடிக்கொண்டே இருக்கும் எல்லோருக்கும் கூடிக்கொண்டுதான் இருக்கிறது அறிவு கூடிக்கொண்டே இருக்கிறது அல்லாஹனுடைய அறிவு கூடுமா அல்லாஹனுடைய அறிவு வளர்கிறதா நேற்று இருந்ததை விட இன்றைக்கு அல்லாஹனுடைய அறிவு கூடியிருக்கிறதா என்றால் இல்லை ஏன் இல்லை என்றால் நம்முடைய அறிவு கூடியிருக்கிறது என்பதற்கு அர்த்தம் ஏற்கனவே குறைந்திருந்தது என்ற அர்த்தம் அல்லாவுடைய அறிவு என்றைக்குமே குறைந்திருக்கவில்லை ஆகையினால் அது கூடுவதில்லை கூடி கூடி எங்கே இருக்குமோ அங்கேதான் இருக்கிறது அல்லாவுடைய அறிவு ஆகையினால் இனிமேல் கூடுவதற்கு அங்கே இடமே இல்லை குறைந்திருந்தால் அல்லவா கூட முடியும் குறைந்திருந்தால் அல்லவா கூட முடியும் அல்லாவுடைய அறிவில குறைவே இல்லை முதல் நாளில் அல்லாஹ் எப்படி அறிவாளியோ அப்படித்தான் நினைக்கும் அறிவாளி இதே போல கியாமத்து வரையும் அவன் அதே அறிவாளி தான் அதற்கு பிறகும் முடிவில்லாத சொர்க்கத்திலும் அவன் அப்படியே தான் இருப்பான் ஏனென்றால் அவனுடைய அறிவு என்றுமே குறைந்ததில்லை இதே போல ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லமுடைய புகழ் கூடுவதில்லை காரணம் அது ஏற்கனவே குறைந்திருக்கவில்லை காரணம் ஏற்கனவே அது குறைந்து இருக்கவில்லை ஆகையினாலே இவர் ரசூலுல்லாவுக்கு முதலிடம் கொடுத்ததுனாலே இவருக்கு உலகத்தில் ஒரு நல்ல இடம் கிடைத்து விட்டது என்று சொல்லலாமே தவிர ரசூலுல்லாவுக்கு புகழ் கூடுவதில்லை அல்லாஹு குரானிலே ரசூலுல்லாவை பிரத்யோகமாக சொன்ன இடம் இருக்கிறது முகமது ரசூலுல்லா வல்லதீனமாஹு குஃபாரி இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் ஆனால் பூரா குரானுமே ரசூலுல்லாவுடைய புகழ்தான் எப்படி பூரா குரானுமே ரசூலுல்லாவுடைய புகழ்தான் எப்படி அல்லாஹ் தொழுக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான் ஐந்து நேரம் தொழுக வேண்டும் தொழுகாதவர்களுக்கு இஸ்லாத்திலே பங்கில்லை தொழுகாதவர்களுக்கு இஸ்லாத்திலே பங்கில்லை ஈமான் இருப்பதற்கு முதல் அடையாளமே தொழுகைதான் தொழுகை இல்லாமல் நான் எப்படியாவது ஈமான் உள்ளவராக இருப்பேன் என்று சொன்னால் அது ரசூலுல்லாய் சல்லா சொன்னதற்கு மாற்றம் அதனால யாராவது தொழுகாதவர்களாக இருந்தால் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என கட்டாயமாக தொழுக வேண்டும் அசலா தொய்மாது தீனுடைய தூண் சகோதரர்களே இப்பொழுது இந்த பீமுகள் இருக்கிறது இதெல்லாம் தூண் தான் தூணுண்டா இப்படி நிற்கும் பீமுண்டா இப்படி நிற்கும் அதான் வித்தியாசம் தூணும் தாங்கும் பீமும் தாங்கும் தூண் இப்படி நின்று தாங்கும் பீம் அப்படி நின்று தாங்கும் ஆக ஏதோ ஒண்ணு தாங்கும் இப்ப தாங்கக்கூடிய இந்த பீமை எல்லாம் எடுத்துட்டா இந்த கட்டடம் என்ன ஆகும் இதை தாங்குகிற இந்த பீமை எடுத்துட்டா கட்டடம் என்ன ஆகும் விழுந்துரும் எந்த கட்டிடமானாலும் சரி அதுக்கு ஏதாவது ஒரு வகையில அதை தூக்கி நிறுத்தக்கூடிய தாங்கி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தூண் தேவைப்படுகிறது அந்த தூண் சொல்லுங்க பீம் சொல்லுங்க வேற என்ன சொல்லுங்க ஆக இமாது எல்லாத்துக்கும் பொருந்தும் தூணுக்கு பொருந்தும் பீமுக்கு பொருந்தும் இமாதுன்னா தூண்டு மட்டும் அர்த்தம் இல்லை ஒரு கட்டிடத்தை தாங்கி நிற்கக்கூடியது ஒரு கட்டிடத்தை தாங்கி நிற்கக்கூடிய தூணோ அல்லது அது பீமோ அல்லது வேற எதுவோ அதை எடுத்து விட்டால் கட்டிடம் இடிந்து விடுவா விடும் அல்லவா அதே போல இஸ்லாத்தை தாங்கி நிற்பதே செய்தார் இப்ப நான் பீம் இல்லாம கட்டடம் கட்டுறேன்னு சொன்னால் அந்த கட்டடமே வேஸ்ட் ஆகும் ஆக தொழுகை தீனுக்கு தீனுக்கு அடையாளம் மார்க்கத்தினுடைய அடையாளம் அந்த தொழுகையில் என்றால் தீன் இருக்காது ஆக இந்த தொழுகையின் காரணமாக எதுக்கு சொல்ல வந்தேன் சொல்லுங்க பார்ப்போம் தொழுகை சொல்லுங்களேன் எதுக்கு சொன்னேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாழ்க்கை பாருங்க எங்க மௌலி சொல்லியிருக்காரு ரசூலுல்லாவுடைய புகழ் பூர குரானிலும் இருக்கிறது இப்ப தொழுகை பற்றி அல்லா சொல்லி இருக்கிறார் தொழுகணும் தொழுகாமல் தீன் இல்லை இது குரான்ல இருக்கிறது நோன்பை பற்றி அல்லா சொல்லி இருக்கிறார் ஜக்காத்தை பற்றி அல்லா சொல்லி இருக்கிறார் ஹஜ்ஜை பற்றி அல்லா சொல்லி இருக்கிறார் முக்கியமான கடமை எடுத்துக்கிட்டோம் இப்ப தொழுகை எப்படி தொழுகணும் குரான்ல எங்கேயாவது இருக்கா முப்பது ஜூஜுல குரான்ல முப்பது ஜூஜுல எங்கேயாவது இருக்கா ருக்கு எப்படி செய்யணும் இருக்கா யாயுல்லதீன் ஆமனுர்கூ வஸ்ஜுது ஈமான் கொண்டவர்களே ருக்கு செய்யுங்கள் சஜிதா செய்யுங்கள் அதாவது தொழுங்கள் இருக்கு ருக்கு செய்தா தொழுகை இல்லாம வராது சஜிதா என்பதை தொழுகைக்குள்ள சேர்ந்தா தான் பேரு சும்மா சஜிதா செய்யறதுன்னு ஒண்ணு இல்லை அது சும்மா செய்யறதா இருந்தால் குரான் ஷெரீஃபில் இருக்கிற அந்த பதினாலு சஜிதா தான் சும்மா செய்யற சஜிதா சில பேர் தொழுது முடிச்சுட்டு கடைசியில் ஒரு சஜிதா செஞ்சுட்டு போவாங்க அது ஏதோ பழக்கத்தில் இருக்கலாமே தவிர சஜிதா என்பது தொழுகையோடு சேர்ந்தது நன்றிக்கு சஜிதா செய்ய வேண்டுமானால் ரெண்டு ரக்காத்து தொழுது சஜிதா செய்யணும் சஜிதாவுக்குள்ள தலை இருக்குதுங்களே தலை இது உடம்பு இந்த தலையோட சேர்ந்து இருந்தா தான் இதுக்கு உடம்பு பேரு தலையோட இது சேரலன்னா இதுக்கு என்ன பேரு தலை சீவிட்டோம் முண்டம் இதுக்கே பேர் வேற ஆயிரும் இந்த தலையோட இது சேர்ந்தா தான் இதுக்கு உடம்புன்னு பேர் இதே தான் இருக்கும் தலையை மட்டும் எடுத்துருங்க ஒரு ஜான் தான் எடுத்துருங்க பாக்கி இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் யாரும் உடம்புன்னு சொல்ல மாட்டோம் முண்டம்னு சொல்லுவோம் அது முண்டம்ங்கிறது யாரையா திட்டுறதா இருந்தா வேற ஒண்ணும் திட்ட வேண்டாம் முண்டம்னு சொல்லிட்டா போதும் முடிச்சு இல்லாத ஆளுங்க அர்த்தம் முண்டம்னு சொன்னாலே முழுசா நூத்துக்கு நூறு இல்லாத ஆண்டு அர்த்தமாயிரு அப்ப உடம்பு என்பது இருக்கிறதே அது உடம்பு என்ற பெயர் பெறுகிறது தலையோடு சேர்ந்து இருக்கும் போது இல்லாவிட்டால் அது அந்த பெயர் சேராது அது இதே போல பல பொருள்கள் இருக்கிறது தொழுகையினுடைய சஜிதா சஜிதா இருக்கிறதே அதற்கு சஜிதா என்ற பெயரை தொழுகையோடு சேர்ந்தால் தான் அதனால யாயு அல்லது ஆமனூர் ஈமான் கொண்டவர்களை ருக்கு செய்யுங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னால் தொழுங்கள் என்று அர்த்தம் தனி சஜிதா என்பது கிடையாது நன்றி செலுத்துவதற்காக ஒருவர் சஜிதா செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ரெண்டு ரக்கா தக்பீர் கட்டி தொழுது குழுவல்லா ஓதட்டும் இன்னும் ஆசைனா ஓதட்டும் சிறு ஓதட்டும் ஆக உள்ளதிலேயே சின்னதான் நமக்கு பாடம் இருக்கும் அல்லாஹால இந்த அலந்தர கைபகம் குழுவெல்லாம் இறக்கலன்னா நம்ம தொழுவே மாட்டோம் ரொம்ப பேர் அது இருக்கிறதுனால தான் தொழுதுகிட்டே இருக்கிறோம் இல்லனே சைட் பண்ணிடுவோம் நீ சின்ன சூடா இறக்கல நாங்க தொழுக மாட்டோம் பாருங்க யாராவது ஒரு சட்டை வச்சு திருப்பி திருப்பி போடுவாங்களா ஒரே ஒரு சட்டை ஒரு லுங்கி அதே காலையில அதை துவைச்சு போட்டு அப்ப குளிச்சுட்டு அது காஞ்ச பிறகு போட்டுட்டு போயிடுறது பிறகு மறுநாள் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்தாலும் அதே மாதிரி திங்கக்கிழமை வந்தாலும் அதே மாதிரி அதே ஒரே சட்டை ஒரே லுங்கி யாராவது தோசை தோசை போட்டுக்குவாங்களா இருக்கிறாங்க கிராமத்துல ஆக ஒண்ணுமே முடியாதவங்க தங்க கிராம பெண்களை பார்த்துருக்கலாம் சில சமயங்கள்ல எங்கேயாவது போற வழியில வர்ற வழியில பாக்குறோம் தங்க சேலைய கசக்கி ஆத்துல ஒரு பக்கம் தாங்க நெடுக்குவாங்க ஒரு பக்கத்துல மரத்துல கட்டி விட்டுருப்பாங்க காயறதுக்காக இந்த பக்கம் காஞ்ச பிறகு அதை சுத்திக்கிட்டு அதை காய விட்டுரும் அவங்க கிட்ட வேணா இல்ல முடியல இருக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா என்கிட்ட இருபது சட்டை முப்பது சட்டை இருக்கா இல்லீங்களா எதை போடலாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதா இருந்தா இதை போட்டா நல்லா இருக்குமா அதை போட்டா நல்லா இருக்குமா முந்த காலத்துல நம்ம சின்ன பிள்ளைல எல்லாம் எல்லாம் மேட்ச் மேட்சிங் பாக்குறது பொம்பளை தான் பார்ப்பாங்க இப்ப ஆண்களும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க முன்னால காலத்துல சேலைக்கு மேட்சா பிளவுஸ் பார்க்கணும் பிளவுஸ் மேட்சா சேலை பார்க்கணுங்கிறது முன்னாள் காலத்துல இருந்து இப்ப பெண்களும் அது பெண்களை போல ஆண்களும் வர வர காலத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா எல்லாத்திலையும் தோற்றத்திலையும் பெண்களை போல ஆண்கள் நடைமுறையிலும் பெண்களை போல ஆண்கள் ஆண்களுக்கு இருக்க வேண்டிய வீரம் போய் பெண்களுக்கு பெண்களை போன்ற மிருதுவான தன்மைகள் பெண்மை ஆண்களுக்கும் பெண்மை வந்து விழுகிறது ஆகையினாலதான் இந்த காலத்துல பெண்கள் ஆண்களுக்கு பயப்படுறதில்லை அவங்க பாக்குறாங்க நம்மள மாதிரி தானே இவங்களும் இருக்கிறாங்க நம்மள மாதிரி வலுவல் இருக்கிறாங்க நம்மள மாதிரி மினுமினு இருக்கிறாங்க நம்மள மாதிரி சில்க் சட்டை போட்ட எல்லாம் மினுமினு இருக்கணும் அப்படி இருக்கணும் பொம்பளை பாக்குறாங்க இவங்களும் நம்மள மாதிரி தானே இருக்கிறாங்க இவங்க எப்பவுமே வீரத்தோடு இருந்து எப்பவுமே மசிதில் இருந்து எப்பவுமே அல்லாவை தொழுது கொண்டு அல்லாஹுடைய நாமத்தை உயர்த்தாக்குவதற்காக இந்த உலகத்தில் பாடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ஓஹோ நம்மளை போல இல்லை இவங்க ஆண்கள் என்று அவங்க சொல்லுவாங்க இவங்களும் வீட்டிலே தான் கிடக்கிறாங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வீட்டில தான் இருக்கிறாங்க பெண்களோடவே இருக்கிறாங்க பெண்களோ பெண்களுடைய சுபாவம் இவங்களுக்கு வந்துருது அதனால இவங்களும் பார்த்து என்ன ரொம்ப நினைக்கிறாங்க பெண்கள் இந்த ஆண்களும் நம்மை போலதான் இருக்கிறார்கள் நினைக்கிறார்கள் ஆகையினால பெண்களுக்கு இருக்கிற சுபாவம் ஆண்களுக்கு வரக்கூடாது அப்படி ஒரே சட்டை அணிந்து கொண்டு யாரும் இருக்க மாட்டார்கள் விதவிதமாக அதுல மட்டும் இவ்வளவு பத்து ஷர்ட் இருந்தா கூட இன்னும் ரெண்டு ஷர்ட் வாங்க விரும்புறோம் பத்து பேண்ட் இருந்தா இன்னும் ரெண்டு பேண்ட் வாங்க விரும்புறோம் இன்னும் இன்னும் வர்ற காசு பணம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஆடைகள் செலவு செய்யறதுங்கிறது இன்னைக்கு ஒரு சர்வசாதாரணமான காரியமாக ஆகிவிட்டது அதிலெல்லாம் புதிது புதிதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தொழுகையில மட்டும் இன்னைக்கு அம்மையத்த சாலு ஓதணும் நாளைக்கு வன்னாசியா ஓதணும் நாளைக்கு அர் ஓதனும் ஓதணும் நாளைக்கு சாலசாயிலும் அதாபி வாக்கை ஓதணும் அந்த இன்னொரு நாளைக்கு அவசரத்தவெல்லாம் ஓதணும் ரெண்டு రకాల అవసరత వల్లాவும் ஒரு ஒரு ரகாத்துல அவசரத்தை வல்லாவும் இன்னொரு ரகாத்துல வசமாயி ராத்துல் குருஜி ஓதனா என்னங்க இது அதிர்த்து மாதிரி தான் மனப்பாடம் பண்ணுமா அங்க அதிர்த்து மாதிரி தான் மனப்பாடம் பண்ணுமா இது சம்பளத்துக்கு ஓதுறது இல்லை இது குரான் முஸ்லிம்களுக்கு சொந்தம் குரானை மனப்பாடமாக்க வேண்டியது முஸ்லிம்களுடைய பொறுப்பு அது கடமைங்கிற வார்த்தை சொல்லுங்க பொறுப்புங்கிற வார்த்தை சொல்லுங்க நம்ம பொறுப்பு அது அல்லாஹு தாலா நமக்காக இறக்கியது வெறும் அதை வார்த்தைகளை படிப்பது மட்டுமல்ல மனநம் செய்வது மட்டுமல்ல அதை பாதுகாக்கவும் வேண்டும் அதனுடைய பொருளை புரியவும் வேண்டும் அதனுடைய கருத்தை அறியவும் வேண்டும் ஆனால் இன்றைக்கு அதை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம் கடைசி பத்து சூறா கூட இந்த காலத்தில் அந்த பத்து சூறா கூட பூராத்துக்கு யாவும் இருக்கும் ஒரு காலம் இருந்துச்சு பத்து யாவும் இருக்கும் இப்ப பத்து கூட தொழுகிறவங்களுக்கு வேணுமானா ஒன்று ரெண்டு யாவும் இருக்கும் அதுவும் பிறகு தமிழ்ல படிச்சு மனப்பாடம் பண்ணிருந்தா அதோட நிலைமை கேட்கவே வேண்டாம் தமிழ்ல படிச்சு மனப்பாடம் இருந்தா அரபி எழுத்து தமிழ்ல இல்லை அரபியில் இருக்கிற எழுத்து அரபியில் இருக்கிற மாதிரி ஆழமான எழுத்துக்கள் தமிழ் இல்ல ஐநூ ஐநு யாருக்குமே வராது எந்த பாஷக்காரங்களுக்கு வராது சாதும் வாதும் எந்த பாஷக்காரங்களுக்கு வராது பாருங்க தொண்டையிலிருந்து வர்ற எழுத்து தொண்டையிலிருந்து வர்ற எழுத்து ஆறு எழுத்து இருக்குது ஆ ஹா ஆ ஆக கடைசி உச்சரிக்கிற இடம் தொண்டை தான் ஆ இங்க இருந்து வருது நமக்கு எங்க இருந்து வருது நம்ம சொன்னா ஆன்னு சொல்ல அப்துல் ஹமீது அரபி உச்சரிப்பு நமக்கு தமிழ்ல வர்றதில்லை அரபியினுடைய எழுத்துக்களே ஆழமானவை அரபியினுடைய எழுத்து உச்சரிப்புகளே ஆழமானவை தமிழ் அது வராது தமிழ் நல்ல பாஷைங்கிறது வேற செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது வாயினிலேன்னு சொல்லுங்க இல்ல காதிலேன்னு சொல்லுங்க வாயில இருந்து ருசிக்கலாம் இது காதலியா இருக்குது என்ன செய்ய தெரியல இருக்கட்டும் ஆனால் தமிழ் நல்ல பாஷை என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை தமிழில உயிர் இருக்கிறது என்பதிலும் சந்தேகம் இல்லை ஆனால் அரபி அலாதியான ஒரு பாஷை அந்த அரபியிலே இருக்கிற குரானை அரபி பாஷையை நாம் ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அரபி வார்த்தைகளை உச்சரிக்கவும் அதை உரிய முறையிலே சொல்லவும் அதனுடைய சூரத்துகளை மனப்பாடம் செய்யவும் இதுவெல்லாம் நாம் ஏன் செய்யக்கூடாது நாம் முஸ்லீம்கள் இல்லையா அல்ல அந்த குரானை நமக்கு இறக்கவில்லையா யாருக்கா இறக்கினானா யாராவது படிக்க வேண்டுமா இந்த உலகத்தில் லட்சத்திலே ஒருவர் ஏதோ குரானுடைய துசீர் தெரிந்திருந்தால் போதுமா ஏன் சோதர்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது சாதாரண அதாவது விஷயம் சாதாரண பேப்பர்கள் படிப்பதற்கு எத்தனை ஒரு சிரமம் எடுத்துக் கொள்கிறோம் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம் ஆனால் குரானை படிப்பதிலே குரானுடைய தசீரை படிப்பதிலே குரானுக்கு அறுத்து முடிவதிலே எப்பொழுதாவது சந்தர்ப்பம் ஏதாவது சந்தர்ப்பத்திலே நாம் நேரம் செலவிட்டு இருக்கிறோமா ஏன் நமக்கு என்ன பொறுப்பு இல்லையா நம்முடைய அல்லாஹ் இல்லையா நம்முடைய அல்லாஹுடைய கலாம் இல்லையா நாம் அதை அதை உச்சரிக்கவும் அதை உபசரிக்கவும் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் அதனுடைய வாழ்க்கை நடத்தவும் பொறுப்புள்ளவர்கள் இல்லையா ஆகினால தெரிந்து கொள்ள வேண்டும் குரானிலே அல்லாஹால தொழுக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் ருக்கு எப்படி செய்ய வேண்டும் சரிதா எப்படி செய்ய வேண்டும் குரானிலே சொல்லப்படவில்லை சோதரர் முப்பது ஜூதில எந்த இடத்திலும் இல்லை எப்படி செய்ய வேண்டும் சொன்னார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் சல்லு கமார் ஐ துமுனி சல்லி நான் எப்படி தொழுக பார்க்கிறீனோ அது போல தொழுங்கள் நான் எப்படி தொழுக பார்க்கிறீனோ அது போல தொழுங்கள் ஃபஜ்ர் எத்தனை ரக்காத் தொழுகணும் குரான்ல ஃபஜ்ர் தொழுங்கிறது வேண்டாம் இருக்கு ஆனால் எத்தனை ரக்காத் ரசூல்லாவை பார்த்து புரியணும் அந்த ரக்காத்துக்கு முன் சுண்ணத் எத்தனை ரசூல்லாவை பார்த்து புரியணும் லோகருடைய எத்தனை ரக்காத் ரசூல்லா பார்த்து புரியணும் அந்த ரக்காத்துல எப்படி எவ்வளவு நீளமான சூற ஓதணும் ரசூல்லாவிட்ட கேட்டு புரியணும் ருக்கு செல்லா எப்படி செய்யணும் ரசூல்லாவை கேட்டு செய்யணும் மழைக்கு தொழுகிறதானால் எப்படி தொழுகிறோம் ரசூல்லாவை பார்த்து தொழுகிறோம் தொழுகை பற்றி அல்லா சொல்லி அதை எப்படி தொழுக வேண்டும் என்று சொல்லவில்லை என்பதற்காக என்ன அர்த்தம் என்னுடைய ரசூலை பார்த்து பார்த்து பார்த்து கையாமத்து வரை செய்து கொண்டே இருக்க ஹஜ்ஜி செய்யணுங்கிறது குரான் இருக்கு எப்படி ஹஜ்ஜி செய்யணும் குரான் இல்லை ரசூலுல்லா இஸ்லாம் ஹஜ்ஜி செய்தாங்க அவங்கள பார்த்து செய்யணும் சொன்னார்கள் ரசூலுல்லா இஸ்லாம் ஹுசு அன்னி மனா சிக்கக்கும் நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜினுடைய கிரியைகளை என்னை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நான் செய்ய ஒரே ஒரு ஹஜ் தான் ரசூல்லா செஞ்சாங்க ரசூலுல்லா இஸ்லாசம் ஒரு ஹஜ் தான் செய்தாங்க நாலு உமரா செய்தாங்க ஒரு ஹஜ் செய்தாங்க அந்த ஒரு ஹஜ்ஜு தான் கயாமத்து வரைக்கும் வழிகாட்டி வேற யாரும் தன்னுடைய ஹஜ்ஜுக்கு எப்படி செய்யணும் மினால போய் எப்படி தங்கணும் அரபாத்துல என்ன தங்கணும் முஸ்லிமால போய் என்ன செய்யணும் ஷைத்தானு கல்லறியது லட்சோப லட்ச மக்கள் ஒன்று ரெண்டு பேர் இல்லை அஞ்சு பத்து பேர் இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இல்லை லட்சோப லட்சம் மக்கள் கயாமத்து வரை ஹஜ் செய்து கொண்டே இருப்பார்கள் எந்த ஹஜ் வச்சு ரசூலுல்லாய் சலா செய்த ஒரே ஒரு ஹஜ் வச்சு அதனால நான் சொல்ல விரும்புறேன் ரசூலுல்லாவுடைய புகழ் பூரா குரான் இருக்கு எங்க ஹஜ்ஜ பத்தி அல்லா சொன்னானோ ஹஜ்ஜுடைய முறை ரசூல்லா பார்த்து தெரியும் எங்க ஜக்காத்தை பத்தி அல்லா சொன்னானோ ஜக்காத்துடைய முறை ரசூல்லா பார்த்து தெரியும் என்னென்ன காரியங்கள் மார்க்கத்திலே இருக்கிறதோ அத்தனைக்கும் வழிகாட்டியாக அல்லாஹு தாலா ரசூலுல்லாவை காண்பித்திருக்கிறதுனாலே ரசூலுல்லாவுடைய புகழ் முழு குரானிலும் இருக்கிறது தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆகையினால யாராவது ரசூலுல்லாவை போடுகிறார்கள் என்று சொன்னால் புகழ்ந்து புகழ்ந்து புகழுகிறவர்களுக்கு புகழ் சேருமே என்று ரசூலுல்லாவுக்கு புகழ் சேராது ஏன் சேராது ரசூலுல்லா புகழுடைய எல்லையிலே இருக்கிறார்கள் நமக்கு அது புரிய முடியாது சோதர்களே நாம் இந்த உலகத்திலே இருப்பது இருப்பது கொஞ்ச காலம் அந்த இருக்கிற இடமும் கொஞ்சம் நாம் செய்கிற வேலையும் கொஞ்சம் அதனால் நமக்கு அந்த புகழை புரிய முடியாது ரசூலுல்லாய் சலாசம் புகழ் எங்க பிறந்தாங்க மக்காவோட பிறந்தாங்க இந்த அந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே மக்கா இருக்கிற இடம் இந்தியர்களுக்கு தெரிந்திருக்கவே முடியாது அதற்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆயிரம் இல்லை நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிபி ஆயிரத்தி ஒன்னிலே தான் கஜினி முகமது இந்தியாவுக்கு படையை எடுத்து வந்திருக்கிறார் ஆயிரத்தி ஒண்ணுல ரசூலுல்லா இசலாசம் பிறந்தது அறுநூத்தி நாற்பதுல அறுநூத்தி நாற்பதுக்கு பிறகு நானூறு வருஷங்களுக்கு பிறகுதான் இந்தியாவை பற்றி வெளிமான வெளி வெளிநாட்டில் இருக்கிற மன்னர்களுக்கு புரிய முடிந்தது இல்லையானால் இந்தியாவை பற்றி தெரியாது ஆனால் சஹாபாக்கள் ரசூலுல்லா இசலாசனுடைய காலத்தை தொட்டு இந்தியாவுக்கு வந்துவிட்டார் மன்னர்களால் கூட வர முடியவில்லை மாபெரும் படை கொண்டவர்களால் கூட வர முடியவில்லை எல்லா விதமான ஆயுதமும் பலங்கள் கொண்டவர்களால் கூட இந்தியாவை எட்டி பார்க்க முடியவில்லை ஆனால் நம்முடைய சகாபாக்கள் ரசூலுல்லாய் சலாசனை பெயரை எடுத்துக்கொண்டு எப்ப வந்து விட்டார்கள் ரசூலுல்லாய் சலா தொட்ட காலத்திலேயே நூறாவது ஆண்டுக்குள்ளாக இந்தியாவுக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் ரசூலுடைய புகழ் எவ்வளவு இருக்கும் செய்யுங்கள் சகோதரர்கள் இந்த புகழ் எல்லாம் எந்த காரணத்தினாலே அவர்கள் அல்லாஹுடைய ரசூலாக இருந்தார்கள் அத்துடனே அவர்களிடையே ஆத்மீகமான ஒரு சக்தி இருந்தது அந்த ஆத்மீகமான சக்தியின் காரணத்தினாலே இந்த உலகத்திலே நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான் இதுவரை அவர்களுடைய சுண்ணத் ஒன்று சொல்லப்பட்டதை மனித வாழ்க்கைக்கு பொருந்தாது என்று யாருமே நிரூபித்தது கிடையாது நிரூபிக்கவும் முடியாது கையாமத்து வரை சுருல்லாய் சுண்ணத் சுண்ணத்தருங்க மிஸ்வாக் செய்யறது உதாரணமா எல்லாருக்கும் தெரியும் குச்சியில மிஸ்வாக் செய்ய அல்லது பேஸ்ட் பிரஷ் வச்சு செய்யுங்க அதுவும் மிஸ்வாக்ல சேர்ந்ததுதான் ஆனால் குச்சி வைக்கிறது என்பது தனி சுண்ணத் மிஸ்வாக் செய்கிறது தாடி வைக்கிறது தலையில முடி வைக்கிறது லுங்கியே கரண்ட காலுக்கு மேல உடுக்கிறது அதே போல உடை எப்படி போடணும் இன்னைக்கு உலகத்தில் உடை என்பதற்கு அர்த்தமே தெரியாம போச்சு எதெல்லாம் நமக்கு பிடிக்குதோ அதுக்கெல்லாம் பேர் உடை வலிபாசு தக்வா தாலிக்க ஹைருள் இருக்கும் தக்வாவுடைய ஆடை உங்களுக்கு நல்லது லிபாசு தக்வா இப்ப தக்வாவுடைய ஆடை இது ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு தக்வா உள்ளவர்கள் எந்த ஆடை போடுவாங்களோ அந்த ஆடை அது ரசூல்லா எப்படி போட்டாங்கன்னு பார்க்கணும் இரண்டாவது இருக்கிறது உங்களுடைய ஆடையை பார்த்தாலே புரியணும் நீங்க தக்குவா உள்ளவர்கள் என்னுடைய ஆடையை பார்த்த உடனே உங்களுக்கு புரியணும் இவர் தக்குவா உள்ள மனிதர் அதே மாதிரி யார் ஆடை போட்டாலும் சரி அவர்களுடைய ஆடையில அழகு இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் ஆடை இப்படிப்பட்ட அழகுல ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு அது வெறும் அழகா தெரியணும் எப்ப எந்த அழகா தெரியணுமோ எவ்வளவு அழகா தெரியணுமோ அவ்வளவு தெரியணும் இன்னொன்னு இருக்கு அந்த அழகின் காரணமாக இச்சை தூண்டப்படுறது அழகுல ரெண்டு வகையான அழகு இருக்கு இன்னைக்கு உலகில பொதுவா அழகுன்னு பேசுறாங்களே தவிர அழகினுடைய ரெண்டு வகை பாக்குறது இல்லை ஒரு அழகு இருக்கு நல்ல நல்ல துணி போடுங்க நல்லா போடுங்க அதை எப்படி முறையா தைச்சு போடுங்க சும்மா மேல ஒரு துணி சுத்திக்காதீங்க இப்படி ஜுப்பாவா தைச்சு போடுங்க கை தனியா இருக்கட்டும் அது கை இருக்கட்டும் அதுக்கு காலர் இருக்கட்டும் அதுக்கு இது இருக்கட்டும் பட்டன் இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் வேண்டாம்னு சொல்லலையே அழகா இருக்கட்டும் ஆனால் அந்த அழகின் காரணமாக ஆண்களை பார்த்து பெண்களுக்கு இச்சை தூண்டு தூண்டப்படுகிறது பெண்களுடைய இச்சை தூண்டப்படுகிறது பெண்களை பார்த்து ஆண்களுடைய இச்சை தூண்டப்படுகிறது இதற்கு பெயர் அழகா இதற்கு பெயர் காட்டுபிராண்டித்தனம் இதுதான் அழகு என்று சொன்னால் பசுமாடு நம்மளை விட அழகா இருக்கு ஏன் பசுமாடுன்னு சொன்னா பசுமாடுன்னு சொன்னா ரொம்ப பொறுமை நல்லது ஒருத்தரை புகழலாமா இவர் பசுமாடு மாதிரி வெறும் மாடு மாதிரி தான் கோபம் வந்துடும் என்னவோ தெரியல பசுமாடு என்ன பொறுமையா இருக்குது எனக்கு இது வரைக்கும் வழங்கல ரசூலாரியார்ட்ட கேட்கணும் போகும்போது கேட்டு போவேன் சார் மாடுன்னு சொன்னா கோவம் வரும் ஆனா என்ன சொல்லணுமா பசுமாடு மாதிரி எல்லா பசுமாடு சாந்தமா இருக்கு பால் கறக்க போனா உதச்சி எத்தனை பேருக்கு பல்லு போயிருக்கு எல்லா பசுமாடு சாந்தமா இருக்கிற மாதிரி தெரியல ஆனா எந்த பசுமாடு இருக்கிற மாதிரி தெரியல காலை கட்டி வச்சு பழகி அதெல்லாம் செய்யுது என்ன தமிழ்ல பழமொழி அப்படி பசுமா மாடு பாருங்க எந்த ட்ரெஸ்ஸும் போடல இவங்க டிரஸ் போட்டு உள்ள இருக்கிற உறுப்புகளை வெளியே காண்பித்தால் அது டிரஸ் போடாமலேயே நல்லா காவச்சுக்கிட்டு இருக்குது இதை விட அது அழகா இருக்குது எங்க ஊர்ல இருக்கிற எரும மாடு இவங்களை விட அழகா இருக்குது இவங்க போட்டு ட்ரெஸ் போட்டு காமிக்கிறாங்க காமிக்குது இதுதான் அழகு என்று சொன்னால் உள்ளிருக்கும் உறுப்புகளை வெளியே காண்பித்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்களா பேப்பர் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் யோசிக்கிறது நியூஸ் பேப்பர்ல வர்ற இந்த கவர்ச்சி படம் எதுக்கு வருது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கவர்ச்சி படம் வருது இது ஒரு நியூஸா இது நியூஸ் யூஸா இருக்கணும் யூஸ் லெஸ்ஸா இருக்க கூடாது இல்ல ஆக லெஸ்ஸான யூஸ் இது ஒண்ணுமே இல்லை ஒரு கவர்ச்சி படம் காற்றும் போட்டா ஒரு அர்த்தம் இருக்கு கவர்ச்சி படம் போட்டு என்ன செய்யணும் இதை யார் பாக்குறதுங்க ஆறு வயசு பையல்ல இருந்து வச்சுங்க சக்கராத்தில் இருக்கிற ஆள் வரைக்கும் எல்லாம் பேப்பர் எடுத்தோம்னா முதல்ல இவருக்கு நாடி நேரமே திறந்து போயிருக்குது இவருக்கு என்னத்துக்கு கவர்ச்சி படம் கேட்கிறேன் நான் கிறுக்குத்தனம் இல்லை இது பைத்தியாரத்தனம் இல்லை காசு கொடுத்து இதை வாங்கணுமா நான் சொல்றதா இருந்தா சொல்லவே தெருவில் போற கழுதி பார்த்த போதுமே ரொம்ப கவர்ச்சியா இருக்கு ஒரு ட்ரெஸ் போடாம இருக்கிறதுக்கு இதை பார்க்கணும் சோதர்களை நடுப்பக்கத்தில் பாருங்க ஒரு கவர்ச்சி படம் ஓரப்பக்கத்தில் பாருங்க ஒரு கவர்ச்சி படம் எல்லாத்திலையும் கவர்ச்சி படம் நேற்று எங்கேயோ சொல்லும் போது சொன்ன சைக்கிள் டயருக்கு விளம்பரம் போட்டிருக்க அதுக்கு கவர்ச்சி படம் அதுக்கு ஒரு பொம்பளை படம் சைக்கிள் டயருக்கு பொம்பளைக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு ஒரு பொம்பளை படம் எந்த விளம்பரத்துக்கும் பொம்பளை படம் இல்லாத இல்லை எல்லாத்துக்கும் இது அழகா இது இன்னல்லாக ஜமீலன் யஹிபுல் ஜமால் அல்லாஹ் அழகாக இருக்கிறான் அழகாக இருப்பதை விரும்புகிறான் ஆனால் ஜமாலுக்கு அர்த்தம் என்ன ஜமாலுக்கு அர்த்தம் என்ன வெறும் ஜீனத்துக்கு அர்த்தம் என்ன வெறும் அழகுங்கிறது அர்த்தம் என்ன ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு எந்த ஜமால் மனிதத்தன்மையை பாதுகாக்குமோ எந்த அழகு மனிதத்தன்மையை பாதுகாக்குமோ அதற்கு பெயர் ஜமால் மிருகத்தனத்தை விட்டு தூரமாக்குமோ அதற்கு பெயர் ஜமால் உதாரணமா பாருங்க லுங்கி கட்டுறது எங்க கட்டணும் கரண்ட காலுக்கு மேலதான் கட்டணும் கருணக்கால கீழே கட்டணும் இதெல்லாம் ரசூல்லாவுடைய சுண்ணத் என்றைக்கு வரைக்கும் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் இந்த சுண்ணத் மனிதத்தன்மைக்கு பொருந்தாது ரசூலுல்லாவுடைய எந்த சுண்ணத்தாவது மனிதத்தன்மைக்கு பொருந்தாது என்று யாராவது நிரூபித்திருக்கிறார்களா சகோதரர்களே தியாமத்து வரை ஈஷா அல்லா நிரூபிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே வருவாங்க இந்த சுண்ணத்து அதாவது சுண்ணத்துன்னு சொல்லாட்டா கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால படிச்சேன் படுக்கிறதுல படுக்கிறதுல ஒரு கணிச்சு படுக்கிறது அதாவது அதெல்லாம அதாவது நெஞ்சு மேல இருக்கணும் இடது கை மேல இருக்கணும் வலது கை கீழே வைக்கணும் இப்படி சாஞ்சு படுக்கிறது படுக்கும்போது காலை நேரா நீட்டாம காலை கொஞ்சம் அப்படி எல் மாதிரி வளர்ச்சிருக்கிறது இது எல்லாத்த விட உயர்தரமான படுக்கை இந்த படுக்கையில் தான் ஆகப்பெரிய சுகாதாரமும் சுகமும் இருக்கிறது என்று ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார் அடே முகமது ரசூல் அலிஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டாங்க இப்படி படுக்க சொல்லி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே நிரூபிக்க முடியுமா ரசூலுல்லா படுக்க சொன்ன முறை அது தவறானது அது சுகாதாரத்துக்கு மாறானது என்று இந்த முழு உலகத்துக்கும் சவால் கையாமத்து வரை நிரூபிக்க முடியாது இதே போல சோதரர்களே குடிப்பது இருக்கிறது வாய் வச்சு குடிக்கிறதா சொன்னது இப்படி தூக்கி ஊத்தலாமா இப்படி தூக்கி ஊத்தலாமா உத்தர சுண்ணத்தில் பாருங்க சாதாரண குடிக்கிறது இதுல ஆறு சுண்ணத்துகள் சொல்லப்பட்டிருக்கு விளங்குறதுக்காக நம்பர் சொன்னா விளங்கு அதனால ஆறு சுண்ண சொல்லப்பட்டிருக்கு முதல்ல குடிக்கிற குடிக்கிற பொருளை வலது கையில் எடுக்கணும் இடது கையில் எடுக்கக்கூடாது இடது கையில குடிக்கவும் கூடாது இடது கையில குளிக்க குடிக்கிறது இருக்குது எல்லா விஷயத்திலும் முடிந்தவரை வலப்பக்கத்தை ரசூலுல்லாய் சல்லாசலம் விரும்பினார்கள் என்னென்ன பேசப்படுகிறதோ அத்தனையும் எழுதப்பட்டிருக்கிறது இங்கே இதுலயாவது கொஞ்சம் விட்டு இருக்கும் அந்த அரை மணி நேரத்துக்கு கேசத்தை மாத்தி போட்டிருக்கும் போது இடையில விட்டு இருக்கும் ஆனா ஹுசேன் கெட்டிக்கார அதையும் விட்டுருக்க மாட்டாரு அதுக்கு என்னமா ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பார் இதெல்லாம் விட பெரிய தொல்லை என்னங்கன்னா இந்த இந்த கேசட் எல்லாம் வீட்டுக்கு போயிருது இந்த கேசட் எல்லாம் எங்க போயிருதுங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கே போயிருது அது எப்படி பல வகையில போகுது சரி வீட்டுல போன சில சமயத்தில் பெண்களை பத்தி பேசியிருப்போம் நம்ம கல்யாணம் இருக்கிறது பெண்கள் தானுங்களே பொம்பளை சேர்ந்தவங்க தானே பொம்பளை அப்படி இப்படியும் பேசியிருந்தா பாத்தீங்களா நீங்க போய் அப்படியும் பேசுனீங்க நான் இந்த விஷயம் தான் சொல்றது இவர் ரொம்ப இப்படி செஞ்சு விட்டாரு உலகத்தில் பேசும்போது அப்படியெல்லாம் சேர்ந்தது நான் சொல்ல வந்த குடிக்கிறோம் முதல் சுண்ணத்து என்னங்க வலது கையில் எடுக்கணும் இடது கையில் எடுக்க கூடாது கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு தயாமுன ஹத்த தரஜுலிஹி ஹத்தா ஃபீ தரஜுலிஹி வ தனஉலிஹி ஹதீஸ்ல இருக்கு ஷமாயில் திருமதியில மத்த எல்லா கிதாபுலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமீனை விரும்பினார்கள் வலப்பக்கத்தை விரும்பினார்கள் வலப்பக்கத்தை விரும்பினார் எந்த காரியம் செய்தாலும் முதல்ல வலப்பக்கம் செய்யும் நல்ல காரியம் எல்லாம் வலப்பக்கம் செய்யும் ஹத்தரஜுலிஹி அப்படின்னு சொல்வதற்கு தலைமுடி வாருவதில் இருந்து தலைமுடி சீவ ஆரம்பிச்சா ரசுல்லா முடி வச்சிருந்தாங்க நீ எல்லாருக்கும் சந்தோஷம் முடி வச்சவங்களுக்கு எங்களை மாதிரி மொட்டை இருக்கணும் கஷ்டம் ரசுல்லா பூரா வாழ்க்கை முடிதான் வச்சிருந்தாங்க ஹஜ் ஹஜ்ல மட்டும்தான் ரசுல்லா முடி இறக்கினாங்க மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க ஹஜ்ஜில் மட்டும் மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க அதனால முடி வைக்கிறதுங்கிறது நல்ல சுண்ணத்து அதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை ஆனா எப்படி முடி வைக்கணும்னு பார்க்கணும் ஃபங்ஸ் வைக்கிறது சுண்ணத்துங்களா அது சொல்ல தெரியுங்களே இஷ்டம் போல எல்லாம் வச்சுக்கிறது கிதாபுகள்ல ரசூல்லா சலா முடிய பற்றி தெளிவாக இருக்கு இங்கிருந்து ஆரம்பிச்சு ஒன்னு இருக்கு புஜம் வரை விட்டு வெட்டி கொள்ள வேண்டும் பூரா முடிவு விட்டுருக்கணும் எங்க இடையில எல்லாம் வெட்டக்கூடாது இடையில கட் பண்ணக்கூடாது பூரா முடிவு விட்டுருக்கணும் இது வரைக்கும் சில பேர் அப்படி உலகத்தில் இருக்கிறாங்க பார்த்திருப்பீங்க அவங்க குறிப்பா அழியது இல்லாத வம்சத்தில் வந்தவங்க சொல்றாங்க இருக்கட்டும் இது வரைக்கும் விட்டு வெட்டுறதுங்கிறது ஒண்ணு இருக்கு அல்லது காது சோனை வரை விட்டு வெட்டி கொள்ள வேண்டும் அல்லது காதிலே பாதி வரை விட்டு வெட்டி கொள்ள வேண்டும் இடையில எங்கே வெட்டக்கூடாது இடையில எங்கேயும் வெட்டக்கூடாது அப்படி வெட்டணுமானால் பூரா முடி ஒரே அளவு வெட்டணும் இங்க இருந்து இதுவரைக்கும் பூரா முடி ஒரே அளவு வெட்டணும் ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல குறைவாக இருந்தால் அதற்கு அதற்கு என்ற அரபியில பேர் அது ஹராம் என்று நம்முடைய பிக்கை கிட்டாவில் எழுதப்பட்டிருக்கு இப்ப சொல்லுங்க முடி வைக்கிறவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டா ரசூலுல்லா மாதிரி முடி வச்சா சந்தோஷம் அதுக்கு மாத்தமா முடி வச்சுக்கிட்டு நானும் முடி வச்சிருக்கிறேன்னு சொல்றது அர்த்தம் இல்லை ஹை ரசூலுல்லா ஆயிஷா தலைமுடி வாருவதிலிருந்து காலுக்கு செருப்பு போடுவதை தனஉல் என்று சொன்னால் செருப்பு போடுவது தரஜுல் என்றால் தலை தலை வாருவது தனஉல் என்றால் செருப்பு போடுவது தலைமுடி வாருவதிலிருந்து காலுக்கு செருப்பு போடுவது வரை வலது பக்கத்தை விரும்பினார்கள் தர தனஉல் என்றால் செருப்பு போடுவது தலைமுடி வாருவதிலிருந்து காலுக்கு செருப்பு போடுவது வரை வலது பக்கத்தை விரும்பினார்கள் முதல்ல தலை செய்யும் போது வலது பக்கம் செய்வனம் அதே போல காலுக்கு செருப்பு போட்டால் முதல்ல வலது கால் செருப்பு போடணும் சட்டை போட்டால் ஷர்ட் போட்டால் முதல்ல வலது கை போடணும் எதுல எல்லாம் முதல்ல வலது செய்ய முடியுமோ அதுல எல்லாம் வலது செய்யணும் சிலதுல வலது இடதுங்கிற வித்தியாசம் இருக்காது தண்ணி குடிக்கும் போது வலது இடதுன்னு ஒன்னா இருக்கு தண்ணி குடிச்சா வாயில வச்சு குடிக்கணும் அதுல வலது இடது என்னங்க இருக்கு அதனால அதுல வலது ஏறது இல்லை எதுல வலது இடது இல்லையோ அதுல இல்லை எதுல இருக்கிறதோ அதுல நல்ல காரியங்களில் வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் சரி எந்த காரியங்கள் ஒதுக்கப்பட்ட நல்ல காரியம் இல்லாத ஆனால் மனிதன் நிர்பந்தமாக செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறதோ அந்த காரியங்களுக்கு இடது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் உதாரணமாக கக்கூஸ்குள்ள போகணும் எந்த கால வச்சு போகணும் இடது கால வச்சு போகணும் அங்க மட்டும் இடது கால் ஏன் கக்கூஸ் என்பது அங்கே ஹூபுஸ் ஹபாயிஸ் சைத்தான்கள் நிரம்பி இருக்கிற இடம் நமக்கு கக்கூஸ் விளங்குதோ விளங்கலையோ அங்கே சைத்தான்கள் நிரம்பி இருக்கிற இடம் அதனால அங்க போனா சீக்கிரம் வர பார்க்கணும் அங்க போய் அப்படியே ஒரு சிகரெட் குடிச்சிட்டு இன்னொரு சிகரெட்டை பத்த வச்சுட்டு இருக்க கூடாது ஒரு பீடி குடிச்சிட்டு இன்னொரு பீடி பத்த வச்சுட்டு இருக்க கூடாது ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்த அந்த இடத்துக்கு சூஸ் பண்ணாங்களே ரொம்ப நல்லது அந்த காரியத்துக்கு எந்த இடம் பொருத்தம் அங்க போகும்போதே ஜோப்ல கை விட்டுட்டே போவாரு என்னங்க தேடுறாரு சரி யாராவது ஒருத்தர் உள்ள இருந்து வெளியே வர்றா சில சமயங்கள்ல இஸ்திமாக்கள்ல மஷோராக்கள்ல போனா கக்கூஸ் யாராவது போயிட்டே இருப்பாங்க நம்ம உள்ள போனா அப்படியே உள்ள போனா ரயில் அப்பதான் புறப்படுற மாதிரி புகை வரும் என்னடா கக்கூசுக்குள்ள ரயில் வந்துச்சுன்னு பார்த்தா இப்பதான் அவர் வர்றாரு உள்ள இருந்து யாராக இருந்தாலும் அவர் கக்கூசுல போய் செய்த காரியம் என்ன நம்ம செய்யறது அவரு ஒண்ணுங்களா வேற வேறங்களா யாருக்காவது பன்னீர் வந்திருக்கிறதா இதுவரை யாருக்காவது மனமிக்க ஏதாவது ஒன்று அங்கே நடந்திருக்கிறதா சோதனைகளை யாராக இருந்தாலும் அல்லாஹுத்தால உலகத்துடைய மனிதர்களுடைய கீழான தன்மையை தாங்கள் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹனுடைய மேலான தன்மையை புரிய வேண்டும் என்பதற்காக எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் சிறுநீர் கழித்துத்தான் தீர வேண்டும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் மனம் கழித்துத்தான் தீர வேண்டும் இது தவிர்க்க முடியாது நினைச்சு பாருங்க நம்ம இவ்வளவு பெரிய ஆளு ஒவ்வொருத்தருக்கு தன்னை பத்தி இடம் என்ன போட்டு வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் என்ன போல புத்திசாலி இன்னைக்கு வரைக்கும் பிறக்கல என்ன போல புத்திசாலி இன்னைக்கு வரைக்கும் பிறக்கல எங்கயோ படிச்சு அவங்க இப்ப சொல்லும்போது அவங்க ஷேக்ஸ்பியர் நினைக்கிறேன் பெரிய நாவலாசிரியர் பெரிய திறமை உள்ளவர் அவர் எங்கேயோ பேச சொன்னாங்களாம் ஒரு ஜனாதிபதியை பாராட்டி ரூஸ்வெல்ட் யாரோ ஒரு ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதியை பாராட்டி பேச சொன்னாங்க அப்போ ஒரு பேசினாரா எந்திரிச்சு உலகத்தில் ரெண்டு அறிவாளிகள் இருக்கிறார்கள் உலகத்தில் இன்னைக்கு பூராத்த உலகத்தில் ரெண்டு அறிவாளிகள் இருக்கிறார் ஒன்று நான் இன்னொரு ஜனாதிபதி ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாருங்க ஷேக்ஸ்பியரா இருக்க யாரா இருக்க சரியாகவும் இல்லைங்க படிச்சே ஆகும் ஒன்னு நான் இன்னொன்னு அவர் இதே மாதிரி தான் இப்ப நான் சொல்றதா இருந்தா ஒன்னு நான் இன்னொன்னு சொல்வாய் இதான் நான் சொல்றேன் மனிதர்களுடைய நினைப்புப்படி இந்த நினைப்பு தான் புழப்பே கிடக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தன்னை பத்தி கேட்டு பாருங்க தான் பூரா சுத்தம் பக்க வட்டி வியாபாரம் பண்ணுவாரு பேச்சு கேட்டு பாருங்க சுபஹானல்லா மொஹீதீன் அப்துல் காதர் ஜீரானிக்கு அடுத்த தடவை அவர் தான் பண்றது என்னவோ பக்க வட்டி வியாபாரமா இருக்கும் நான் யாரையும் குறை சொல்லல சகோதரர்களே எல்லாம் இருக்கும் எல்லா தப்பு செய்வாங்க ஆனா தங்களுடைய நினைப்புல என்ன போல ஆள் இந்த உலகத்துல இல்ல நான் அதெல்லாம் செய்யறேன் ஆனாலும் என்ன ஆனாலும் எதை செய்யக்கூடாத செய்த பிறகு செய்த பிறகு ஆனாலும் வார்த்தைக்கு இடம் இருக்குதா சகோதரர்களே கிடையவே கிடையாது அல்ல ரசூல் சொன்னபடி நடந்தா தான் நடந்தது அதுக்கு மாறா நடந்துட்டு ஆனாலும் என்று இவர் சொன்னதுனாலே அவைகள் அழிக்கப்பட்டு போவதில்லை என்பதை நாம் மறக்காமல் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக கக்கூசுக்கு போன பிறகு இன்னொன்னு நான் சொல்றது அல்லாவுடைய குதிரத்தை விளங்கணும்னு சொன்னா வேற போய் செவ்வாய் ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்கப்புறம் பக்கம் புதனுக்கு போகணும் அப்புறம் நெப்டியூனுக்கு போகணும் புளூட்டோவுக்கு போகணும் இங்க பசிபிக் அடியில போகணும் அட்லாண்டிக்கு சுத்தி பார்க்கணும் அவசியமெல்லாம் எல்லாம் இல்ல சோதர்களே மனிதனுடைய பலகீனத்தை பார்ப்பதற்கு மலமும் ஜலமும் போதுமானது எந்த மனிதன் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் இந்த மலஜலம் கழிக்காமல் இருக்க முடியாது இது அசூசை எல்லாரும் பார்க்க செய்யவும் முடியாது இதுக்கு ஒரு தனி இடம் தேவை அதனாலதான் அரபியில அதுக்கு பேரு அந்த இடத்துக்கு பேரு டாய்லெட் இங்கிலீஷ் சொல்ற மாதிரி கக்குசின் தமிழ் தமிழோ என்னவோ தெரியல அது இருக்கிற மாதிரி மலஜல அறை இது அவசியம் தவிர்க்க முடியாது இந்த கக்குசல் எல்லாம் படம் போட்டிருக்கு கக்குசல் என்ன போட்டிருங்க இன்னைக்கு கூட நீங்க இங்கிலாந்துக்கு போங்க அல்லது அமெரிக்காவுக்கு போங்க எல்லா நாடுகளையும் ஆக முன்னேறிய அந்த நாட்டுக்கெல்லாம் என்ன பேருங்க வளர்ந்த நாடுகள் அந்த நாடுகளுக்கு போனா நம்ம நாட்டுக்கெல்லாம் வளரும் நாடுகள் அதாவது வளரவே வளராத நாடுகள் இதெல்லாம் வளர போகுதும் இல்லைன்னு அர்த்தம் இருக்கு வளரும் இன்னும் வளரல வளரும் நாடுகள் இனிமேல் வளரும் நாடுகள் இதுவரைக்கும் வளரல இது வளரும் வளராது அது வளர்ந்த நாடு அங்க போனாலும் பெரிய பெரிய ஏர்போர்ட்ல கக்கூசுக்கு போனா ஆம்பளை படமும் பொம்பளை படமும் போட்டுருக்கு ஆண்கள் எழுதுனா போதும் தானே லேடிஸ் ஜென்ஸ் எழுதுனா போதும் தானே ஜென்ஸ் எழுதி இருந்தா கூட சில இடங்கள் எழுதியிருக்கு அதோட ஒரு ஜென்ஸ் படம் ஆம்பளை படம் லேடிஸ் எழுதிட்டு அங்க ஒரு பொம்பளை படம் ஏன்னு கேட்டா இவனுக்கு வர்ற அவசரத்துல படிக்கலாம் நேரம் இல்ல படத்தை பார்த்து தான் ஓடணும் இவனுக்கு இருக்கிற அவசரத்துல அதையெல்லாம் படிச்சுக்கிட்டு ஜென்ஸ் தூரத்துல இருந்து பார்த்தாலே டக்குன்னு தெரியணும் அதை போய் பக்கத்துல பார்த்தா தான் படிக்க முடியும் அந்த அவசரத்துக்கு தான் சில நேரத்தில் அவசரத்துக்கு போட்டுருக்கு சில படிக்காதவங்க இருப்பாங்க இந்த ஓட்டில எல்லாம் எதுக்குங்க வந்து குதிரை யானை பானை அது இது எல்லாம் ஓட்டுல கொடுக்குறாங்களா இல்லையா இருக்கு படிக்காத ஜனங்களுக்கு பேர் எழுதுனா விளங்காதுங்கல்ல படிக்காத ஜனங்களுக்கு அப்துல்லாவுக்கு ஓட்டு போடுங்க இது அப்துல்லா இது அப்துல் காதர் வச்சுங்க அப்படி வரிசையா பேர் எழுதி இருக்கு பத்து பேர் இல்ல இருந்தாலும் ஆயிரம் ஆயிரம் பேர் பேர் எழுதட்டும் பேர் எழுதுனா இவர் எங்கிருந்து படிப்பாருங்க இவரே படிச்சது இல்லையே அதனாலதான் அதுக்கு ஒரு சின்னத்தை போடுறது யானையை போடுறது ஏனியை போடுறது குடத்தை போடுறது ஏன்னா படிக்காத ஆளு அந்த சின்னத்தை பார்த்து இந்த நாடு இப்படியே தான் இருக்கும் கியாமத்து வரைக்கும் அதனாலதான் அந்த சின்ன வச்சிருக்கிறது ஆக நான் சொல்ல வந்தேன் தவிர்க்க முடியாத ஒன்று இதைவிட இது அசூசியானது இது நாம் செய்துதானே தீர வேண்டும் நான் சுத்தமான மனிதன் ஆகினாலே நான் கக்கு சுக்க போக முடியாது என்று சொன்னவர்கள் பிறந்திருக்கிறார்களா அல்லது இது பிறக்கப் போகிறார்களா நான் உயர்ந்த மனிதன் நான் அந்தஸ்தில உயர்ந்த மனிதன் நான் மரியாதையில உயர்ந்த மனிதன் நான் நாலு பேருக்கு முன்னால கௌரவமாக இருக்க வேண்டிய மனிதன் யார் என்ன பார்த்தாலும் எல்லா சபாரி டிரெஸ்ஸோட தான் என்னை பார்க்கிறோம் அதனால சில பேருடைய படம் குறிப்பிட்ட டிரெஸ்ல தான் வேற டிரெஸ்ல வராது இதுக்கு அர்த்தம் வேற ட்ரெஸ் இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல நீங்க விளங்க யார் யார் இந்தியாவில் அவங்களுடைய படம் வர்றதெல்லாம் வாட்ச் கட்டவருக்கு அந்த வாட்சோட தான் படம் வரும் கண்ணாடி போட்டவரு கண்ணாடியோட தான் படம் வரும் அப்புறம் அப்புறம் அப்புறம் விளங்கிங்க உள்ளதெல்லாம் அந்த படமா தான் வரும் ஏன் வேற ட்ரெஸ்ல இருக்க மாட்டாங்களா அவங்க வேற ட்ரெஸ்ல இருப்பாங்க கக்கூசில போய் பாருங்க எந்த ட்ரெஸ்ல இருக்காருங்க சபாரி கலெக்டரா இல்லையா பாருங்க சபாரி போட்டுக்கிட்டே கக்கூஸ் இருந்தாலும் துணியாலே இல்ல பேண்ட் போட்டு வெளிச்சிருந்தவங்க இருக்கிறாங்களா துணியாலே சோதர்களே அசூசையான எதற்காக சொல்லுகிறேன் அல்லாஹு தாலா மனிதனுடைய பலகீனத்தை புரிவதற்காகவே இதை மனிதனோடு வைத்திருக்கிறார் நல்ல விளங்கன சோதரர்கள் தவிர்க்க முடியாது சரி இதெல்லாம் விட அதிசயம் என்ன நான் சொல்றேன் நீங்க தப்பா நினைக்க கூடாது இதெல்லாம் விட அதிசயம் என்ன பிஷாபுக்கு போனார் ஒருத்தர் பிஷாபுக்கு போனார் அங்க போய் அவர் என்ன செய்யணும் பிஷாபுக்கு இருக்கிறது என்ன செய்யணும் யோசிச்சு சொல்லுங்க இவர் சில சமயத்துல பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல இருந்து இறங்குறாரு அவசரமா ஒண்ணுக்கு வருது நீண்டுகிட்டே ஒண்ணுக்கு இருக்கிறார் பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பேர் பாக்குறோம் நீண்டுகிட்டே ஒண்ணுக்கு இருக்கிறார் அவர் பாதிதான் இருந்திருக்கிறாருங்க பஸ் புறப்பட்டுச்சு பஸ் போது போதுன்னு சத்தம் வந்துச்சு என்ன செய்வார் அவரு என்னங்க சொல்ல விளங்குங்களா அவர் என்ன செய்வாருங்க ஒண்ணுக்கு இருக்கிறத நிறுத்திட்டு வந்து பஸ்ல ஏறுவார் நிறுத்துறதுக்கு அவர் என்ன செய்யணும் காரக்போட் மூடணுமா இல்ல யாருக்காவது பெர்மிஷன் கேட்கணுமா இல்ல பத்து பைசா போடணுமா ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு பத்து பைசா அப்பதான் ஒண்ணுக்கு ஒரு அப்படி இருக்கா என்னங்க செய்யறாரு அவர் அங்க போய் நீங்க தான் என்ன செய்றீங்க சொல்லுங்களேன் போய் ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு நம்ம செய்யற வேலை என்ன ஒண்ணுமே இல்ல சோதர்களே நினைச்சா வரும் நினைச்சா நிக்கும் உலகத்துல நாம நினைச்சா செய்யற காரியம் இது ஒன்ன தவிர வேற இல்ல நம்ம நினைப்பு தான் அதுக்கு ஓப்பனர் நம்ம நினப்பு தான் அதுக்கு மூடி எதுவுமே இல்லை தாலா மனிதன் தன்னுடைய சக்தியை மனிதனுடைய தாழ்வை புரி வைப்பதற்காக பிஷா பாகானாவை வைத்தான் பிஷா பாகானா போவதிலும் நிற்பதிலும் அல்லாஹனுடைய குதிரத்தை விளங்க வைத்தான் அறிவு கண் இருக்கிறவர்களுக்கு இது விளங்க முடியும் தினமும் நடக்குது ஒரு நாளைக்கு எவ்வளவு பிஷா இருக்கணும் ஒரு நாளைக்கு சாதாரணமான நபர் எட்நூறு மில்லியிலிருந்து ரெண்டாயிரம் மில்லி வரைக்கும் பிஷாப் இருக்கணும் நம்ம இதெல்லாம் கணக்கு போட்டதே இல்லை அவசரமா வந்தா ஒண்ணுக்கு வருதுன்னு போவோம் வர்ற வரைக்கும் இருப்போம் முடிஞ்சா வந்துருவோம் இது நானே நீங்க எப்படிங்க பாத்தீங்கன்னு கேட்காதீங்க ஏதோ புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க அதான் சொல்றேன் நம்மளும் பிடிச்ச அளந்தெல்லாம் பார்க்கல நான் சவால் விடுத்து சொல்கிறேன் இது இன்றைக்கு மட்டும் இல்லை தியாமத்து வரை சவால் எங்கள் முகமது சல்லா சுண்ணத்திலே ஏதாவது மனித வாழ்க்கைக்கு பொருத்தமில்லை என்று யாராலும் நிரூபிக்க முடியாது நாம செய்யாம விட்டு இருக்கிறோம் அது வேற விஷயம் இது குடிப்பு உணவுல சாப்பாட்டுல உணவு பத்தி சொல்ல என்ன சொன்னாங்க இப்ப எல்லாரும் சொல்றாங்க உணவை குறைக்கணும் குறைக்கணும் குறைக்கணும் எந்த டாக்டர் போங்க சாப்பாட்டை குறைங்கன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லா ஆயிசா அழகாக சொன்னார்கள் பிஹஸ்பி இப்னி ஆதம லுக்மாத்தின் யுகிம்ன சுல்பஹு ஃபைன் அபைத்த ஃபசுலுசுல்லி தாம் சொல்லி ஷராப் மனிதனுக்கு சில பிடி உணவு போதும் சில பிடி உணவு லுக்குமான் சில பிடி உணவு எவ்வளவுக்கு யுக்கிம்ன சுல்பகு அவர் நேராக நிற்க நடக்க போக வர முடியணும் அவ்வளவுதான் வைத்த பூரா ரப்பணுங்கிற அவசியம் இல்லை அவருக்கு வேலை செய்யறதுக்கு சக்தி கிடைக்கணும் அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்ட போதும் சரி பைன் அபைத்த இவ்வளவு கம்மியாக சாப்பிட்டுக் கொண்டு உன்னால் இருக்க முடியாது என்று நீ சொன்னால் சொல்லித்தான் இறப்பையில் மூன்றில் ஒரு பங்கு உணவுக்கு சொல்லி ஷராப் மூன்றில் ஒரு பங்கு தண்ணீருக்கு சொல்லி நபஸ் மூன்றில் ஒரு பங்கு மூச்சு விடுவதற்கு அப்ப இறப்பையில மூன்று ஒரு பங்கு சாப்பாடு தான் கூடுதல் பட்சம் ஒரு மனிதன் சாப்பிட்டால் இறப்பையில எவ்வளவு சாப்பிடணுங்க மூணு ஒரு பங்கு ஆனால் மூணு ஒரு பங்குன்னு சொல்றதுக்கு இந்த ஒரு கிளாஸ்ல மூணு ஒரு பங்குன்னு சொல்றதுக்கு கிளாஸ் எவ்வளவு பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கணும் கிளாஸ் ஒரு லிட்டர் பிடிக்கும் சொன்னா முன்னூத்தி முப்பத்தி மூணு மில்லி மூணு ஒரு பங்கு கிளாஸ் முன்னூத்தி முப்பத்தி மூணு தான் பிடிக்கும் இருந்தா அப்பயே தானே மூணு ஒரு பங்கு பதினோரு மில்லி நீங்க ராமானுஜன் தான் நூத்தி பதினொன்று ஒண்ணு விட்டாரு நூத்தி பதினோரு மில்லி சரி நூத்தி பதினொன்னு தான் பிடிக்கும் இருந்துச்சு வச்சுங்க மாட்டீங்க சில்லற வரணுங்களே சரி இருக்கட்டும் ஆக அது எவ்வளவு பிடிக்கும் என்று பார்க்கணும் எவ்வளவு பிடிக்கும் என்று தெரிந்தால் தான் அதில மூன்றில் ஒரு பங்கு என்னன்னு சொல்ல முடியும் இப்போ உங்க இறப்பையில மூன்று ஒரு பங்கு சாப்பிடுங்க அதை சில தெரிஞ்சுக்கிட்டோம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப இறப்ப என்ன ஆகுதுன்னு தெரியலீங்களே நம்ம பாட்டுக்கு பிரியாணியை பிடிச்சி அந்த இந்த கலவையில தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்தி தால்ச்சா ஊத்தி அப்படியே குழப்பி இந்த செவரு கட்டும் போது கலவைக்கு கார என்ன சிமெண்ட் மணல் எல்லாம் போட்டு இடையில தண்ணி ஊத்தி அந்த மம்மட்டியை போட்டு என்ன செய்யறாங்க கலக்கி அப்புறம் காரை சட்டியில கொண்டு போய் கொடுத்துட்டா அவர் என்ன செய்வாருங்க கரண்டியில எடுத்து அதான் சொன்ன போஸ்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ற மாதிரி இறப்ப என்ன அளவு சோதர்களே இப்ப இதுக்கு முன்னால பேசின பேச்சிலே இடையில இறப்ப என்ன அளவுன்னு சொன்னேன் இப்ப நீங்க ரெக்கார்ட்ல கேட்டா தெரியும் என்ன அளவு சொன்னேன் யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா கவனிச்சிங்களா ஒன்னே கால் லிட்டர் ஆக கூடுதல் அளவு இருந்தால் ஒன்னே கால் லிட்டர் அது கொஞ்சம் கூடலாம் அல்லது குறையலாம் இப்ப ஒன்னே கால் லிட்டர் ஆனால் நம்முடைய பூரா சாப்பாடு பூரா சாப்பாடுனா நம்ம சோறு சாலனா அப்புறம் என்னங்க வெஞ்சனமா வெஞ்சினம் என்று சொன்னால் கோபம் வெஞ்சனம் இல்லாட்டா வெஞ்சினம் வரும் வெஞ்சனம் சரியா இல்லாட்டா என்ன வரும் இருக்கு வெஞ்சினம் வரும் ஆகையினாலதான் அதுக்கு வெஞ்சினம் பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு அதனால அது நிறைய இருக்கணும் அதுவும் கொஞ்சம் புளிக்கிறது கொஞ்சம் இனிக்கிறது கொஞ்சம் ருசிக்கிறது கொஞ்சம் பாவக்காயும் வச்சுக்கிறது ஏன்னா அறுசுவை உண்டி அதுக்கு பேர் ஆறு சுவைகளும் சேர்த்து பூரா பொரியல் வறுவல் எல்லாம் சேர்த்து எவ்வளவு இருக்கணுங்க ஒரு கால் லிட்டர் அல்லது முன்னூறு மில்லி இருக்கலாம் முன்னூறு கிராம் இருக்கலாம் இதுதான் ஒரு மனிதனுடைய சாப்பாட்டுடைய அடையாளம் இது யார் சொன்னது முகமது சல்லா அலிஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னர் சகோதரர்கள் இதே போல உடை விஷயம் சொல்ல வந்தேன் உடையிலே ஆண்கள் எப்படி உடுக்க வேண்டும் பெண்கள் எப்படி உடுக்க வேண்டும் அவர்களுடைய உடை எப்படி இருக்க வேண்டும் ரசூலுல்லா இஸ்லாசம் காண்பித்திருக்கிறார்கள் உடையில இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒன்றும் கட்டாயம் இல்லை உடையில ரசூலுல்லாவுடைய உடை என்னவென்று சொன்னால் லிபா தக்வா தாலிக்க சைருள்ளுக்கும் அங்கிருந்து ஆரம்பித்த தக்குவா பிரதிபலிக்கணும் அப்படிப்பட்ட லிபாசா இருக்கணும் நம்மளை பார்த்த உடனே இவர் முத்தகை இவர் தக்குவா உள்ளவர் சொல்லலாம் அது என்ன ஆடை எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருந்தா தெரியும் நாமளா ஒண்ணு நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அந்த ஆடைன்னு சொல்லக்கூடாது முழு உடலையும் உடலுடைய அளவையும் உடலுடைய நிறத்தையும் முழு உடலையும் உடலுடைய அளவையும் உடலுடைய நிறத்தையும் மறைத்திருக்கிற ஆடைக்கு பெயர் தான் அழகிய ஆடை தக்குவாவுடைய ஆடை முழு உடலையும் மறைச்சிருக்கணும் ஒரு பக்கம் தெரியுது அங்க அங்க தெரியுது அங்க துருத்திக்கிட்டு தெரியுது இங்க பிரிஞ்சிட்டு தெரியுது அங்க அது தெரியுது இங்க இது தெரியுது இல்லை சோதரர்களே இது இஸ்லாமிய ஆடை இல்லை சொல்லப்போனால் மனித சுபாவம் உள்ள ஆடை இல்லை ஆடை என்பது மனிதனுக்கு மட்டும்தானே ஆடை மனிதனுக்கு மட்டும்தானே மிருகத்துக்கு இருக்கிறது ஆடை சோதரர்களே வேண்டாம் குரங்காட்டி முந்த காலத்தை கொண்டு வர குரங்குக்கு ஆடை போட்டிருப்பான் அது மாதிரி இந்த மாடு கொண்டு வருவான் எதுக்கு எடுத்தா தலையசைக்கு பூம்பு மாடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வேண்டாம் போட்டிருப்பான் சில யானைகள் இருக்கு அதை பறக்கத்துக்கு வச்சிருக்காங்க அதுக்கு பெரிய ஆடை போட்டிருப்பாங்க அப்படி வேண்டாம் துணி போட்டிருக்கலாமே தவிர ஆடை மனிதனுக்கு மட்டும் உள்ளது ஏன் மனிதன் தன்னுடைய மானத்தை பாதுகாப்பதற்கு தான் ஆடை மானத்தை பாதுகாப்பதோடு அது மார்க்கத்துக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் அதற்கு அளவென்ன ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி கவனிங்க சோதர்களே தலையிலிருந்து ஆடை என்ன இருக்கிறதோ பெண்களானால் முழுவதுமே மறைக்க வேண்டும் ஆண்களானால் மறைக்க வேண்டிய பகுதிகளை எதை மறைக்கிறோமோ முழு உருவத்தையும் மறைக்க வேண்டும் முழு உடலையும் மறைக்க வேண்டும் அதனுடைய அளவும் வெளியே தெரியக்கூடாது அதனுடைய நிறமும் வெளியே தெரியக்கூடாது இதுதான் ஆண்களும் உடுத்த வேண்டிய ஆடை அளவோ நிறமோ வெளியே தெரியுமானால் அது ஆடை இல்லை சகோதரர்களே அது அழகிய ஆடை இல்லை சகோதரர்களே அது தக்குவாவுடைய ஆடை இல்லை சகோதரர்களே முழுவதையும் பெண்களுக்கும் அப்படித்தான் ஆனால் இன்றைக்கு என்ன சொல்றது பெண்களுடைய ஆடை ஆடையாவாக இருக்கு சகோதரர்களே இதுக்கு மாத்தமான ஒரு ஆடை அணிய சொன்னால் நாம எவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நம்முடைய வீடுகளில் போய் பெண்கள் இப்படித்தான் ஆடை சொல்லவே முடியாது அப்படி ஒரு ஆடை முன்மாதிரிக்கு கூட இல்லை அப்படி ஒரு ஆடை முன்மாதிரிக்கு கூட இல்லை சகோதரர்களே இப்ப போட்டால் யாரோ ஒருத்தர் முன்னால ரொம்ப காலத்துக்கு முந்தி கேட்டது அதெல்லாம் இங்க கொஞ்சம் திறந்து விட்டுருப்பாங்க அங்க கொஞ்சம் திறந்து விட்டுருப்பாங்க இங்க இடைவெளி கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் அவர் சொன்னாரு அதெல்லாம் புறம்போக்கம் சொன்னார் அதெல்லாம் என்ன புறம்போக்குன்னா யாரு வேண்டாலும் அதை உபயோகப்படுத்திக்கலாம் அது மாதிரி இவைகள் எல்லாம் ஏன் திறந்திருக்கின்றன என்ன அத்தியாவசியம் சோதர்களே அப்படி ஏதாவது இருக்கிறதா முன்னால காலத்திலே நான் சொல்ல வைக்கப்படுகிறேன் வேசிகளும் தாசிகளும் அணிந்து கொண்டிருந்த சினிமாத்தனமான ஆடைதான் இன்றைக்கு பழக்கத்திலே இருக்கிறது நல்ல நல்ல மனிதர்களுடைய வீடுகளிலே மாற்றுவதற்கு சொல்லவே முடியவில்லை சோதரர்களே நல்ல நல்ல வீடுகளிலே இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னாலே நம்மை நான் சொல்லி எங்கே சொன்ன அவகம் இப்படி உடை உடுத்துவது பாவம் என்று சொன்னால் ஐயோ பாவமே நம்மளை பார்த்து இதை பாவம் என்று சொன்னால் அவர்கள் நம்மையே பாவம் என்று சொல்கிறார் இப்படியுமா ஆம்பளை இருப்பீங்க பெண்கள் எப்படி உடை உடுத்துறது சோதர்களே பெண்கள் போடுகிற உள்ளாடையும் மேலாடைகள் இருக்கிறது அவர்கள் அணிகிற ஆடை அவைகள் திறந்திருப்பதும் இனி நான் அதை சொல்ல விரும்பவில்லை மசையில் உட்கார்ந்து கொண்டு நம்முடைய வீடுகள் நமக்கு தெரியும் என்ன நிலை இருக்கிறது என்று ஒரு காலத்திலே வேசிகள் அணிந்து கொண்டிருந்த ஆடை ஒரு காலத்திலே காசிகள் அணிந்து கொண்டிருந்த ஆடை ஒரு காலத்திலே விபச்சாரிகளுடைய ஆடை இன்றைக்கு அது வீடுகளிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் அணிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ன செய்வது இவைகளை எல்லாம் மாற்ற வேண்டுமானால் ரசூருல்லாவுடைய சுண்ணத்தை பின்பற்றுவதிலே எங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று விளங்க வேண்டும் அதே போல குடும்ப குடும்ப பாங்கான பெண்களை குடும்பத்துக்கு நான் சில உணவு சொன்னேன் உடை சொன்னேன் இன்னும் ஏராளமான விஷயங்கள் அரசியலிலே ரசூருல்லா எப்படி வழிகாட்டினார்கள் ஆன்மீகத்திலே எப்படி வழிகாட்டினார்கள் இபாதத்துக்கு எப்படி வழிகாட்டினார்கள் பொது வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்டினார்கள் தனி வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்டினார்கள் ரசூருல்லா குடும்ப வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்டினார்கள் இதை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன் குடும்ப வாழ்க்கைக்கு சாதாரணமாக பொது வாழ்க்கை வாழ்கிறவர்கள் குடும்பத்தை திருப்திப்படுத்த முடியாது எத்தனை பேர் பொது வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பொது வாழ்க்கையினுடைய பொது வாழ்க்கையின் காரணத்தினாலே பொதுமக்களோடு சம்பந்தப்படுகிற காரணத்தினாலே அது அந்த துறையிலே அவர்களுக்கு ஈடுபாடு அதிகம் இருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு குடும்பத்தோடு அத்தகைய ஈடுபாடு இருக்க முடியாது அந்த வரிசையில உலமாக்களுக்கு முதலிடம் அந்த வரிசையில உலமாக்களுக்கு முதலிடம் ஆனால் அல்லாவுடைய கிருபை எங்களுடைய வீடுகள் அப்படி இல்லை காரணம் இருந்து ஆரம்பத்திலிருந்து அப்படி பழகி கொண்ட காரணத்தினால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உதாரணமா எங்க போனோம் வந்தோம் அவர்களுக்குரிய பராமரிப்பு சரியாக நடக்கும் நாம எங்க போறோம் அதை பத்தி அவங்களுக்கு கேள்வியும் இல்லை எப்ப வருவோம் அதை பத்தி கேள்வியும் இல்லை ஏதாவது யாராவது கேட்டா என்ன சொல்லணும் எங்க போயிருக்காங்க என்னன்னு யாராவது கேட்டா என்ன சொல்லணுமோ அது மட்டும் தான் அவங்களுக்கு சொல்லுவோம் மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவைப்படுறது இல்லை சொல்றதும் இல்லை எங்க குடும்பங்கள் அப்படி பழகி போயிட்டதுனால தெரியாது ஆனால் பொதுவாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை திருப்திப்படுத்த முடியாது ஏனென்றால் பெண்களுடைய கண்ணோட்டம் பெண்களுடைய சிந்தனை பெண்களுடைய நோட்டம் நோட்டம் வேற கண்ணோட்டம் வேற நோட்டம் அறிவாலே கண்ணோட்டம் கண்ணோட்டத்தாலே கண்ணுக்கு சம்பந்தப்படும் நோட்டத்துக்கு கண்ணு சம்பந்தப்படுங்கிற அவசியம் இல்லை இப்படி எல்லாம் அவங்களுடைய பார்வையே தனி ஒரு துணியை சாதாரணமா நம்ம பாக்குறோம் இந்த துணியை ஒரு தொடக்கிறதுக்கு ஒரு துண்டு வேணும் நம்ம பார்ப்போம் இது துண்டா துண்டு தான் எதுக்கு சொல்றாங்க எதுவெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் துண்டு இங்கே அங்கே துண்டிக்கப்பட்டு தச்சிருக்குது அதனால இது பேர் துண்டு ஒரு துண்டு வேணும் போய் பார்ப்போம் சரி துண்டு தானே நமக்கு மோத்தல தேவை உரசாதே சரி வலுவலு இருக்கு பரவாயில்ல சரி ஆனால் பெண்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க முதல்ல சேலை வாங்கிட்டு போய் கொடுத்தா சேலை வாங்கிட்டு போய் கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியுங்கல்ல இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது முதல்ல சேலை வாங்கிட்டு போய் கொடுத்தா இப்படி மடிச்சு கொடுத்தோம்னு வைங்க முதல்ல இப்படி பார்த்துட்டு அப்ப இப்படி தூக்கி பார்ப்பாங்க ஏன்னா விளைச்சிட்டு இருக்கா முதல்ல விலை சீட்டு இருக்கா இப்ப நீங்க கொஞ்சம் யோசிங்க விலை சீட்டை எடுத்துட்டு கொண்டு போய் கொடுப்பீங்களா இல்ல விலை சீட்டோட கொடுப்பீங்களா இதுக்கு ஒரு பதில் இருக்குங்க நாங்க போய் சேலைய வாங்குறது இல்ல அவங்களே விட்டுறது அவங்கள உள்ள விட்டுட்டு இவர் ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே நிப்பாருங்க ஒலா வைக்கிட்டு அவங்க பில்லு கொண்டு வந்து கொடுத்தா அவர் பேமெண்ட் பண்ணிட்டு வருவார் இவருக்கு வாட்ச்மேன் வேலை எங்க கடையில உள்ள போற அவங்க செலக்ஷன் பண்ணுவாங்க இந்த காலம் அப்படி ஆகி போச்சு என்ன செய்யறது ஆனால் பொதுவாக முன்னால காலத்தில் அப்படி இல்லை என்ன வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படி எங்க வீடுகள்லாம் கொண்டு போய் கொடுத்தா முதல்ல விலை சீட்டு பார்ப்பாங்க இப்போ பாக்காங்க நாங்க சமயத்தில் விலை சீட்டை வைப்போம் சமயத்தில் விலை சீட்டை எடுத்துருவோம் அது மீறி இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு மெதுவா கேட்பாங்க விலைங்க நீ கொடுக்க போறது இல்லை இல்ல இல்ல நீ கொடுக்க போறது இல்லை இல்ல உனக்கு எதுக்கு இந்த கேள்வி அப்படின்னு கேட்போம் தெரிஞ்சு கூட கேட்டு பார்ப்பாங்க இப்ப எப்படி இருக்காரு இவர் மூடு என்ன இருக்குன்னு நூறு தடவை அந்த பதில் சொன்னாலும் கேட்டு பார்ப்பாங்க சரி அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க தெரியுங்களா இப்படி துணியை ஒரு கையில எடுத்து அப்படி தேய்ச்சு பார்ப்பாங்க நம்ம முகத்தை பார்ப்பாங்க தேய்ச்சு பார்ப்பாங்க இவர் முகத்துல என்ன ரசாயன மாறுதல் ஏற்படுதுன்னு பார்ப்பாங்க இங்க தேய்க்க தேய்க்க தேய்க்க அவர் முகத்துல என்ன ஏற்படுங்க அவர் இந்த மாவை பார்க்க இவர் அந்த மாவை பார்க்க தேய்க்க நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ஆபத்தான பரிசோதனை எப்படி தெரியும் கேட்காதீங்க அனுபவங்கள் பேசுகின்றன அவங்க பார்க்கிற பார்வை வேறங்க நாம நினைச்சிட்டு போயிருப்போம் இது ரொம்ப நல்ல துணியா இருக்கு அதெல்லாம் கடைக்காரர் சொன்னாரு இது வாங்கிட்டு போங்க ரொம்ப நல்லது புதுசா வந்திருக்கு அப்பதான் அவங்க சொல்லுவாங்க இதையா போய் வாங்கினீங்க இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் கடைக்கார் புதுசுன்னு சொன்னாரு நல்லதுன்னு சொன்னார் பின்ன கடைக்கார் கெட்டதுன்னு தான் சொல்லுவாருங்க நம்ம என்ன சொல்லுங்க கடைக்காரரே வாங்கிட்டு போய் சொன்னாருங்க நல்லதுன்னு சொன்னாரு அப்ப அந்த மாதிரி என்ன கேக்குது கடைக்காரரு இது கெட்டது நீங்க வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாரு உங்களுக்கு எங்க போச்சு உங்களுக்கு எங்க போச்சு இப்பதான் நம்மள யோசிக்கிறோம் ஆமா எங்க போச்சு இருந்தா தானங்க போறதுக்கு இல்லவே இல்லைங்க என்னைக்கு நிக்கா புஸ்தகத்துல கையெழுத்து போட்டோமோ என்னைக்கு அதுக்கு தான் போட்டோம் இன்னையோட பூரா அறிவினுடைய பொறுப்பை தாயே உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் இதான கையெழுத்து போட்டதுக்கு அர்த்தம் அது கூட விளங்கலைன்னா என்னங்க வாழ்க்கை நான் எதுக்கு சொல்ல வந்தேன் குடும்ப வாழ்க்கை சின்ன ஒரு நிகழ்ச்சி ஷமாயில திருமதி என்று இருக்கு பதினோரு பெண்கள் அந்த காலத்தில் இரவு கதை பேச பழக்கம் பதினோரு பெண்கள் உட்கார்ந்தாங்களாம் அதற்கு ஆயிஷா ரிவாய் செய்கிறார்கள் அதற்கு ஆயிஷா ரசுல்லாவுடைய மனைவி ஆயிஷாவை பத்தி சொல்லணும்னா அடுக்கடுக்கா சொல்லலாம் அவ்வளவு புத்தி கூர்மையான பெண்மணி அவ்வளவு அதிசயமான பெண்மணி அவ்வளவு அளப்பரிய உலகத்தில் இதுவரை அப்படிப்பட்ட பெண் பிறந்திருக்க முடியாது அப்படிப்பட்ட பெண்மணி அதற்கு ஆயிஷா சித்திகா ரவி அல்லாஹாலா அவங்க சொல்றாங்க பதினோரு பெண்கள் உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்து என்ன பேசுறாங்க தெரியுங்களா பதினோரு பேரும் பொம்பளைகள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறாங்க அல்லா எக்தும்ன தாகதுன அல்லா எக்தும்ன மின் அக்பாரி அஸ்வாஜிகின்னு செய்யும் இந்த பதினோரு பேரும் தங்க தங்களுடைய புருஷனை பத்தி ஒழிக்காம வரைக்காம சொல்லணும் பதினோரு பேர் யாரை பத்தி சொல்லணும் ஒழிக்காம மின் அக்பாரி அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் சம்மதிக்க வைத்து ஏற்றுக்கொண்டார்கள் என்ன பதினோரு பேர் தங்க புருஷனை பத்தி மறைக்க கூடாது இப்ப பொம்பளை எல்லாம் உட்காந்து புருஷனை பத்தி பேசினா எப்படி இருக்குங்க இது ரிவாயத்தில் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் திருமதியில் ரிவாயத்தில் இருக்கு சமாய திருமதியில் இருக்கு என்ன அதிசயம் சகோதரர்கள் இன்றைக்கு நம்ம பெண்கள் பேசிக்கிட்டா அதெல்லாம் வெளியே வராது நம்ம பெண்கள் இப்படி பேசுறதாக கேள்விப்படுறோம் என்ன சொன்னா அடிக்கடி ஜமாத்துல போயிடுறாரு அல்ல என்ன எங்களை மாதிரி எங்க வெளியே போயிடுறோம் அல்லது ரசூல் பாய் மாதிரி எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசல உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்க இப்போ வீட்டுல என்ன பேசிக்குவாங்க நாம எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடைக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவர் எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடைக்கும் எழுதிட்டு இருக்கிறார் நம்ம வீட்டுல நம்ம பொஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து மனுஷன் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அல்லாதான் ஹிதாயத்து கொடுக்கணும் அவர் அவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு துவா இருக்கு நாம பூரா உலக ஹிதாயத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அல்லாதான் ஹிதாயத்து போட்டு அவங்க தெரிஞ்சுதான் இப்படி அவங்க பேசுற விஷயம் எப்படி தெரியும் இதான் சுருக்கி முடிக்க விரும்புறேன் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே அந்த பதினோரு பெண்கள் பேசிய பேச்சுக்கு இன்றைக்கு வரை பெரிய பெரிய வல்லுநர்களால் அர்த்தம் புரியல புரிய முடியல அந்த வார்த்தைகளும் அப்படி அதனுடைய கருத்துக்களும் அப்படி ஒண்ணு சொல்லுங்க ஒரு பெண் அந்த பெண்ல பதினோரு பேர்ல ஒரு பெண் சொன்னாங்களா சுருக்க சுருக்கமா நம்ம பொம்பளைகளை சொல்ல சொல்லிட்டா என்ன ஆகுங்க விடுஞ்சிரும் பேச உட்கார்ந்து ஆனால் இவங்க சுருக்கம் சுருக்கமா சொன்னாங்க பதினொன்னு இருக்கு ஒரே பக்கத்தில் இருக்கு ஒரு பெண் சொல்லித்தான் ஜௌஜி ஒரு புருஷனை பத்தி அவ்வளவுதான் சொல்லணும் இந்தகல பகித அவர் வீட்டுக்கு வந்தால் சிறுத்தை வெளியே போனால் சிங்கம் வீட்டுக்கு வந்தா சிறுத்தை இந்தகல பகித வீட்டுக்கு வந்தால் சிறுத்தை ஆகிவிடுவார் இன் ஹரஜ அசித வெளியே போனால் சிங்கம் ஆகிவிடுவார் என்னங்க அர்த்தம் அரபு நாட்டில் சிறுத்தையும் இல்லை சிங்கையும் இல்லை சிங்கம் இல்லை பாலைவனத்தில் ஒட்டகத்தை தவிர ஒன்றுமே கிடையாது இருந்தா இருந்தா ஆடு இருக்கும் அரபு நாட்டில் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால சிறுத்தையை பத்தி தெரியவே தெரியாது சிங்கத்தை பத்தி தெரியவே தெரியாது நம்ம நாட்டில் சிறுத்தை சிங்கம் இருக்கு இருந்து கூட நமக்கு சிறுத்தை சிங்கம் படத்துல பார்த்ததுதான் சிங்கம் கர்ஜிக்கும் ஒன்னாவது புத்தகத்தில் படிச்சவங்களா அவ்வளவுதான் தெரியும் இப்போ வீட்டுக்குள்ளே வந்தால் சிறுத்தை வெளியே போனால் சிங்கம் என்னங்க அர்த்தம் மண்டை பிச்சுக்கிறது முடி இருந்தா பிச்சுக்கலாம் சில பேர் அர்த்தம் சொல்லி இருக்கிறாங்க அதாவது இந்த அகல சிறுத்தை இருக்கு எப்பவுமே அடக்க ஒடுக்கமா இருக்குமா எந்த சத்தமும் செய்யாதாம் பிசாம படுத்திருக்குமா சிறுத்தை எதுவும் செய்ய எப்ப தேவையோ அப்பதான் எந்திரிக்கும் எப்ப வேட்டையாடணும் அப்பதான் வேட்டையாடும் வேற ஒண்ணும் செய்யாது எந்த பிராணி சுத்தி வந்தாலும் அது ஒண்ணுமே அசையாதான் ஆடாதாம் இது சிறுத்தை சிங்கம் எப்பவுமே நடந்தாலே சிங்க நடை அது பார்த்தாலே சிங்க பார்வை அப்படி சிங்க மாதிரி பாக்குறாங்க சிங்க மாதிரிங்களா சொன்னாலே என்னங்க சிங்க மாதிரி நமக்கு என்ன நீங்க சிங்க மாதிரி சிங்க மாதிரி சொல்ல வேண்டியதுதான் நம்ம இருக்கிறது பூனை மாதிரி தான் சொல்லும் போதே சிங்க நடை சிங்க பாருங்க அப்படியே பாஞ்சா சிங்க மாதிரி பாயறாரு சொல்லுங்களா சிங்கம் வெளியே போனா தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் காமிப்பார் வீட்டுக்குள்ள வந்தால் தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்க மாட்டார் அடக்க ஒடுக்கமாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம் சரி சில பேர் சொல்றாங்க இது கணவனை அவர் அந்த பெண் இகழ்ந்து சொல்லி இருக்கிறாரா அல்லது புகழ்ந்து சொல்லி இருக்கிறாரா இதுவும் தெரியலை அந்த வார்த்தையினுடைய கருத்தையும் சொல்ல முடியல அந்த வார்த்தையினுடைய நோக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு அபிப்பிராயம் இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அவர் தன்னுடைய கணவரை பூர்ணு சொல்லி இருக்கிறார் அவர் எல்லா அதிகாரம் எல்லாம் வெளியதான் காட்டுவார் என்னிடத்துல வந்துட்டால் என் மீது பிரியமாக அடக்க ஒடுக்கமாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் அல்லது அவர் என்னங்க அவருடைய ஜம்பமெல்லாம் வெளியே போனா தான் வீட்டுக்குள்ள வந்தா ஒண்ணுமே இல்லை அந்த ஆளு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறது இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல சகோதரர்களே சரி போட்டு அடுத்த பெண் சொன்னாங்க ஜவுஜி ஜவுஜி ஆயாயா அவ் காலத்து ஆயாயா அவ தபாக்கா குல்லு தா இல்லஹு தா ஷஜ்ஜக்கி அவ் பல்லக்கி அவ் ஜமா குல்லல்லக்கி யாராவது அரபி தெரிஞ்சு கேளுங்க இதுக்கு அர்த்தம் இன்னைக்கு கூட அகராதி தேடி கண்டுபிடிச்சுதான் சொல்லணும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் இந்த பெண்ணுக்கு எப்படி சொல்ல தெரிஞ்சிச்சு ஜவுஜி ஆயாயா காலத் ஆயாயா வாயாடின்னு அர்த்தம் தொலை தொலை தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாருன்னு அர்த்தம் நல்ல தமிழ்ல விளக்குற மாதிரி சொல்லிட்டுங்களா அறுப்பாருன்னு அர்த்தம் இதுதான் விலங்கு வந்தா பேசி அயாயாவுக்கா தான் இருக்கான் அயாயாவுக்கா தான் இருக்கான் தபாக்கா தபாக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம் மௌனமாக இருக்கவே தெரியாது இது மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு சரி குல்லுதா இல்லஹுதா என்னென்ன வியாதி இருக்கோ அத்தனையும் அவருக்கு இருக்கு குல்லுதாய் லகுதா எல்லா வியாதியும் அவருக்கு இருக்கு ஷஜ்ஜக்கி மண்டையை உடப்பார் பல்லக்கி அல்லது பல்ல உடப்பார் மண்டைய உடப்பார் பல்ல உடப்பார் அவு ஜமா குல்லக்கி அல்லது ரெண்டையும் உடப்பார் என்ன அதிசயம் பாத்தீங்களா இந்த வார்த்தை விளையாட்டு இருக்க உண்மையிலே யோசிச்சு பார்த்தா அந்த காலத்துல ஒரு பெண்மணி இந்த வார்த்தையை சொல்லி இருக்க எப்படி முடியும் ஆனால் சொல்லி இருக்கிறார் அந்த பெண்மணி அந்த பெண்மணி எப்படி தன்னுடைய கணவர் பற்றி சொன்னார்களோ அப்படி சொல்லுகிற மாதிரி நான் ஆயிஷாவே உங்களுடன் நடந்து கொள்கிறேன் என்று ரசூலுல்லா சொன்னார்கள் அதற்கு ஆயிஷா சம்மதித்தார் பதினோரு பேர்ல உம்மு சிறா தான் எல்லாத்தோட சொன்னது நான் உம்மு மாதிரி உங்களுக்கு இருப்பேன் அதற்கு ஆயிஷாவுக்கு இருப்பேன் என்று சொல்லா அதற்கு ஆயிஷாவுடைய வயது ஒன்பதுக்கு மேலே பதினொன்னோ பன்னெண்டோ பதினஞ்சோ அவ்வளவுக்குள்ளதான் அதற்கு ஆயிஷாவுடைய வயசு ரசூல்லாவுடைய வயசு அறுபது அதற்கு ஆயிஷாவுடைய வயசு பத்தொன்பது பதிமூணு பதினாலு இந்த வயதிலே இரண்டு பேரும் பேசிக்கொண்டு ரசூலுல்லா சொன்னார்கள் நான் உம்மு போல உங்களுக்கு இருப்பேன் என்று தன்னுடைய மனைவி இடத்திலே சொன்னார்கள் என்று சொன்னால் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட அவர்கள் தங்களுடைய தனி வாழ்க்கையிலே அதற்கு ஆயிஷாவை கூட அந்த சிறுபிராய் சமுதாயத்தில் இருக்கிற பெண்மணியை கூட சந்தோஷப்படுத்துகிற அளவிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் இந்த முழு உலகிற்கும் சகோதரர்களே முகமது சல்லா அலிசல்லம் தான் அண்ணனே தான் அழகிய வழி தனி வாழ்க்கையாகட்டும் பொது வாழ்க்கையாகட்டும் அரசியல் வாழ்க்கையாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் வீட்டு வாழ்க்கையாகட்டும் எந்த துறையிலே எடுத்துக்கொண்டாலும் சரி ஆத்மீகத்திலும் சரி விஞ்ஞானத்திலும் சரி விஞ்ஞானத்திலும் சரி கையாமத்து வரை அவர்கள் காண்பித்த வழிக்கு மாறான ஒரு வழிதான் சரியானது அவர்களுடைய காண்பித்த வழி மனித சமுதாயத்துக்கு சரியானதில்லை என்று யாரும் நிரூபிக்க முடியாது எனவே அப்படிப்பட்ட நபியை பெற்ற நாம் அவர்களுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை நம்முடைய மனதிலே ஊண்டுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏதோ சுண்ணத் என்று சொல்லுகிறார்கள் இதை விட்டா என்ன அதை விட்டா என்ன என்று மௌலான ரூமி சொல்லுவது போல ஒருவனுக்கு முதுகிலே சிங்கத்தினுடைய படம் சிங்கத்தினுடைய படம் பச்சை குத்தி கொள்வது பச்சை குத்த சொன்னா ஊசியில குத்தணும் அப்படி குத்த ஆசைப்பட்டானா அவன் ஒரு ஊசி பச்சை குத்துற ஆளை கூப்பிட்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு முதுகில சிங்க குத்த சொன்னானா அப்ப சிங்கம் குத்தும் போது அவன் குத்தன ஊசியில அந்த பச்சை எடுத்து ஊசியில வச்சு குத்தணும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்குள்ளேயே நம்ம என்ன செய்யறோங்க ஒரு இன்ஜெக்ஷன் டாக்டர் போட்டா நம்ம என்ன செய்வோம் சின்ன பையனா இருக்கும்போது இப்படி திரும்பிக்கேன்னு சொன்ன பழக்கத்துக்கு இன்னைக்கு திரும்பிக்குவோம் இந்த ஒரு இன்ஜெக்ஷன் போடுறத பாக்குற தைரியம் நமக்கு இல்ல இனி தூ குத்து வாழை எடுத்து குத்த வந்தா என்ன செய்வோம் அப்பான்னு மல்லாக்கப்படுத்துறோம் புளிக்கு பயந்தவன்ல எம்எல்ஏ படுத்துக்கன்னு யார் போய் தைரியம் நிக்க போறாங்க சகோதரர்கள் உண்மையில இந்த காலத்துல என்ன வீரம் நமக்கு எங்க போச்சு தெரியல நம்ம ரத்தம் சிகப்பா பச்சையா புளுவாங்கிறது கூட தெரியல உஜாலா போட்டு போட்டு ரத்தமும் புழுவா போயிருக்கும் போல இருக்கு என்ன ஓடுதுன்னே தெரியல சோதரன் அவன் குத்தின உடனே இவனுக்கு வலிச்சிச்சு யாருக்கு இந்த குத்துறது புக்கா அவனுக்கு வலிச்சு அவன் கேட்டான் அடே என்ன குத்துறேன் அவன் சொன்னா நான் இப்பதான் வால் போடுறேன் எதுக்கு வாழ் சிங்கத்துக்கு அவன் சொன்னா இது ரொம்ப வலிக்குது அதை விட்டுரு வால் இல்லாம சிங்கம் போடலாம் அது ரொம்ப வலிக்குது சரி நான் விட்டுதான் அப்புறம் குத்தனான் அதுவும் வலிச்சிச்சு என்னடா போடுறேன்னா இப்பதான் பின்னங்கால ஒரு கால் போடுறேன்னா அதையும் விட்டுருந்தான் சரி அப்புறம் குத்தம் அப்புறம் வலிச்சிச்சு அந்த காலை விட்டுருட்டான் இப்படி அப்புறம் காது போட்டான் காதையும் விட்டுருலாம் மூக்கு மூக்கை விட்டு இப்படி ஒண்ணுனா விட்டா என்ன இருக்கும் இப்ப நாம இப்படித்தாங்க இது சுண்ணத்து தானே இது விட்டுருங்க அது சுண்ணத்து தானே அது விட்டுருங்க அது அதானே அது விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க என்ன இருக்கும் மிச்ச சகோதரர்களே என்றைக்கு தீனை அப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் நான் இந்த உலகத்திலே இருக்கிற காலத்திலே ஒரு சரியான வழி அழகிய வழி பின்பற்ற தகுந்த வழி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் மனிதாபிமான அடிப்படையிலே உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் மிருகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை உயர்தரமான ஒரு வாழ்க்கை அல்லாஹுவை அறிகிற அல்லாஹுவை புரிகிற அல்லாஹுவை தெரிகிற அல்லாஹுவை அண்மிக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டுமானால் அதற்கு அண்ணலே அழகிய வழி என்பதை தங்களிடத்திலே நான் சொல்லிக்கொண்டு அந்த வழியிலே நடக்க முயற்சி செய்ய வேண்டும் மனம் விரும்புகிறதோ விரும்பவில்லையோ மக்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ சுற்றுப்புறம் விரும்புகிறதோ இல்லையோ யாருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ நான் முகமது சல்லா செலவை பின்பற்றுகிறவன் ஆகினாலே அந்த வழியிலே தான் நடப்பேன் என்று உறுதி எடுத்து உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்மணிகளையும் கேட்டுக்கொண்டு அல்லாஹ் ஜலஷானா எனக்கும் உங்களுக்கும் அதற்கு தௌஃபிக் தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு இல்லை நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்காக வேண்டி நம்முடைய வயோதிக காலத்திலே ஹாஜியார் அவர்கள் திண்டுக்கல்லுக்கே வருகை தந்தார்கள் அது நான் இங்கே வந்ததை விட நூறு மடங்கு பெரிதாக எனக்கு தோன்றுகிறது உண்மையும் அதுதான் அல்லாஹாலா எல்லா வகையான நாம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு துவா செய்து கொண்டு முடிக்கிறேன் வாஹர்தாவானா ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கும் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசைமுரசு ஆஜி நாகூர் ஈயம் அனிபாபி புதிய படைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five